तस्यावोत्पत्तजनात्यन्तरूपदत्वमन्येषु विचारितूर्णं देवदारस्तमननिलग्नं लक्ष्मीकुसुमं शरणं प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासस्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः पितामहस्यापि पितामहस्य राजेशदादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तरितरान् अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्यकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां प्रसाहृति प्रपद्ये निरवद्यानां विशद्यां गुणसम्पदा शरणं चरणं श्रीमद्रङ्गशठारि श्रीमद्वीररघुगजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं च देशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवेरङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धे त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाभ्यं नारायणाद्यदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमते श्रीलक्ष्मी सेवकशीवन् श्रवोपश्रीनारायणेन्द्रमहादेशिकाय नमः शिवदे श्रीवञ्जुरगोपश्रीरङ्गनाथीन्द्रं पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकोकिलं वाल्मीकें नृसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानासं कोनयादिपराङ्गतिं यत्पितृतं सततं रामचरितामृतसागरम् अधिकृस्तं मुनिं वन्दे प्राजेशमकृमुषं गोष्पदीगतवाराशिं मजदीगतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अजनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपिशोकक्षन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमदां वरिष्ठं पादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं सरसा नमामि उल्लङ्घ्यछन्दोश्चलिलं सलीलं यशोकवन्निं जनकात्मजायाः आदाय तेनैव तदाकलङ्कां नमामिदं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलानं काञ्चनाद्रिकवनीयविग्रहम् पारिजातधर्मूलवासिनं भावयामि पवमानन्दनं यत्र यत्र तत्र दत्तगतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुदिन्नमत राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राजेतदादादि साक्षात् रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनदार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशरश्य वदन् வைதேகி சகிதம் சுமத்து முதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகவாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாஜீதி பிரபஞ்சனசுதே தத்துவம் முனிபியா பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிஹி பரமிடம் ராமம் பஜே சியாமலம் சீதாலக்ஷ்மண பரதசத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ பரபிரம்மணே நம சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நடந்தது அப்புறம் வானர சேனெல்லாம் திரண்டுது வினதனை தலைமையாக கொண்ட வானரசனையை கிழக்கு பக்கம் அமைச்சார் வாலி அமிச்சான் சுசேஷனை மேற்கு பக்கம் அமைச்சான் சரபலியை வடக்கு பலம் அவெல்லாம் தலைவர் அந்த பக்கம் போகிற வானர சேனைக்கு தலைவர்களாக வச்சு சரபலின்றவனை வடக்கு பக்கத்துக்கும் அனுமாரை தெற்கு பக்கமும் அப்படின்னா அனுமார் இடத்துல அதிக அனுமார் தான் கொண்டு வர வேண்டியது அவளுக்கே தெரிஞ்சிருந்தது அதனால் ஏன்னா இப்போது இருக்கிற கலையாளியை நாலு பேர் இடத்துல கொடுக்கணும் கொடுக்கல அனுமா இடத்துல தான் கொடுத்தா இவார் இந்த காரியத்தை பண்ணுவா அப்படின்றது அவருக்கு அவளுக்கு நின்னா தெரியும் அப்போது ததோ தஸ்ய தத பிரீதா ராமன் வந்து கனையாழியை அனுமா இடத்துல கொடுத்தார் ததோ தஸ்ய தத பிரீதா ஸ்வநாமாங்க ஸ்வநாமாங்கித வித சோபிதம் அங்குலியம் அபிஜானம் ராஜபுத்திரியாக பரந்தபா அப்போது இடத்துல அந்த அங்குலியத்தை கொடுத்தார் பெருமாள் அவள் போனவாள்லாம் ஒரு மாதத்தில் மற்றவாள்லாம் கிழக்க போனவா மேற்க போனவா வடக்க போனவாலாம் ஒரு மாதத்தை திரும்பி வந்தா சுக்ரீவன் ஆக்ஞை ஒரு மாதத்துக்குள்ளே கன்னடத்தில் கூட சொல்லுவாள் சுக்ரீவ ஆக்ஞை அப்படின்வா ஆக்ஞனால சுக்ரீவன் ஞாபகம் வருவான் ஏன்னா அவன் சொன்னால் ஒரு மாதத்துக்குள்ளே வாழணும்னு நினச்சா ஒரு மாதத்துக்குள்ளே சீதையை கண்டுபிடிச்சின்னு வாங்கோ அவள் இருக்கிற இடம் எங்கேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னான் அதாவது இவன் நீ நேழுது ஏன்னு சுக்ரீவானேனா அப்படின்னு சொல்கிறா பாருங்க அப்படின்னா அதுக்காக சம்பா அந்த அளவுக்கு அது அந்த ராமாயணம் ஜனங்கள் வாயில் வருது தானாக வருது ஆகினாலே அப்புறம் தெற்க போன வாழ்க்கை சப்பாதியோட தரிசனம் கிடைச்சிது அவர் சப்பாதி சொன்னார் அவருக்கு ராமகாரியமாக ஏற்கனவே அவருக்கு இருந்த ஒரு சாப பிரகாரம் ராமனுடைய காரியத்தின் போது உனக்கு சிறகு முளைக்கும்னு சொல்லியிருந்தது அது ச முளைச்சிருக்கு அதுவும் ஒரு நல்ல சகுனமாக இருக்குது அவசியம் இந்த அனுமாரை தெற்கு நோக்கி அனுப்பணும் அப்படின்னு சொன்னார் அவருக்கு உண்டான புரோத்சாகத்தையும் பண்ணார் அவருக்கு அவருடைய சக்தியையும் தெரிவித்தார் தெரிவிச்சா விட்டு அவர் கிளம்புறார் இப்போ சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறது மற்ற காண்டத்துக்கெல்லாம் பேர் வச்ச போது பாலகாண்டம்னு பேர் வச்சா பெருமாள் பாலனாக இருக்கிறது வேள்வி காக்கிற வரை இருக்கிறதுக்காக அப்படி வச்சா மற்றதெல்லாம் பெரும்பாலானது எந்த தேசத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்ததுன்றதை பொறுத்து அயோத்தியில் நடந்த நிகழ்ச்சி காட்டில் நடந்த நிகழ்ச்சி கிருஷ்ணந்தையில் நடந்த நிகழ்ச்சி யுத்த காண்டம் அப்போ நடந்த செயல் யுத்தத்தை பற்றியாக வச்சா ஆனால் இதுக்கு மட்டும் சுந்தரகாண்டம்னு மாற்றி சுந்தரகாண்டம்னு மாற்றி பேர் வச்சுருக்கா சுந்தரன்ற சப்தத்துக்கு அழகுன்னு ஒரு அர்த்தம் மங்களம்னு ஒரு அர்த்தம் அழகுன்னு மாத்திரம் இல்லை மங்களம்னு அர்த்தம் மங்களமான காண்டம்னு அர்த்தம் வேதத்துக்கு உபனிஷத்து போல இது ராமாயணத்துக்கு அதாவது வேதாதீன பூர்த்தியாக பண்ணாட்டா கூட உபனிஷத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோமே அது மாதிரி மொத்தம் பாராயணம் பண்ண முடியாதவா கூட சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுறது அப்படின்னு வச்சுருக்கா இன்னொரு சுந்தரம்னு சொன்னால் அந்த இலக்கியம் ஆதிகவி அவர் அவர் எழுதியிருக்கிறது மொத்த கிரந்தமே ரொம்ப உயர்ந்த கிரந்தம் தான் அதுக்குள்ளே இந்த சுந்தரகாண்ட அழகு ஏன் அழகு அப்படின்னா மற்றதெல்லாம் பெரும்பாலும் அவர் அனுஷ்டூப் ஸ்லோகத்தில் தான் எழுதியிருப்பார் இங்கே மட்டும்தான் பல சந்தஸ் அவர் எழுதியிருக்கிற சந்தஸ்களே யாப்புலேயே அதிக விதமான வெரைட்டி ஆஃப் யாப்பு சந்தஸை உபயோகப்படுத்துறது இதில் தான் இலக்கிய சுவை கூட இன்னொன்று இதில் சிங்காரத்தில் விப்ரம்ப சிங்காரம்ன்றது காவியத்தில் கூட வசந்தது அதாவது வாழ்க்கையில் வேணா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறதுன்றது கஷ்டம் இலக்கியத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும் போது அவள் பிரேமத்தை காட்டுறதுக்கு பாருங்க அதுதான் இலக்கியத்துக்கு சுவை ஒரு சில தான் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கிறது இலக்கியத்தில் சுவையாக இருக்கும் இதில் அப்படி இருந்தாலும் கூட கடைசியில் ஒன்றும் சேர்றத காட்ட போகிறான் ஆல்மோஸ்ட் அவ மோ அவள் மோதிரத்தை கொடுத்து சூளாமணியை வாங்கிக்கிற வரை சமமாக இருக்கும் அவள் ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கானாலும் நல்ல மங்களமாக கொண்டு போய் முடியுது சரித்திரம் ரொம்ப மங்களமாக கொண்டு போய் முடியுது அது மாதிரி சுந்தரம் சப்தத்துக்கு அனுமாருக்கே சுந்தரன்னு பேர் ஆரம்பத்தில் இருக்குது பாருங்க கித வாராசிம் கித ராட்சம் இப்போது ராமாயணத்தில் ராமன் இது இன்னொன்று இந்த மற்ற இதிகாசத்துக்கு மற்ற புராணங்களுக்கு இல்லாதது என்னென்னா ராமாயணத்தில் ராமன் ஹீரோன்னு சொல்லவே முடியாது அவனும் ஒரு ஹீரோ அவ்வளவு தான் ஆக்சுவலாக பார்த்தோம்னு சொன்னால் இப்போ மங்கள ஸ்லோகம் சொல்லுவேன் மங்கள ஸ்லோகத்தில் அனுமாருக்கு அஞ்சு ஸ்லோகம் பாருங்க கோஷ்பதி கித வாராசிம் கித ராட்சசம் ராமாயண மகா மாலாரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் மாருத துல்லிவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானயுதம் ஸ்ரீராமதூதம் சிறதாராமி உள்ளங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் எஸ் சோகவன்னின் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாக லங்காம் நமாவிதம் பிராஞ்சலி ஆஞ்சநேயம் ஆஞ்சநேய மதிப்பாடலானும் காஞ்சனாதிரிகமணி விக்கிரகம் பாரிஜாத திருமூலவாசினம் பாவயாமி பவமானந்தனம் ராமன் கதையில் இவனுக்கு மங்கள ஸ்லோகம் <laughs> ஸ்தோத்திரம் அதிகமாக இருக்குது அதால் பார்த்தா உண்மையில் பார்த்தா இவன் இது கிஷ்கிந்தா காண்ட ஆரம்பிச்சாகட்டும் காண்ட ஆரம்பிச்சாகட்டும் கடைசியில் பரதன் இடத்துல கொண்டு வந்து பெருமாவளை சேவித்து கடைசியில் பட்டாபிஷேகம் வரை இவருடைய இதுதான் அதிகமாக இருக்குது அது மாத்திரம் இல்லை அந்த இப்போ இந்த மங்கள ஸ்லோகத்தில் ஒரு சிலது ராமாயணத்துலேருந்தே எடுத்தது இருக்குது ததுபகத சமாச சந்தியோகம் அதுலேருந்து எடுத்த ஸ்லோகத்தையே சொல்கிறோம் பெரும்பாலும் ஸ்லோகம் யார் பெரியவா எழுதினான்னு தெரில திருமதஸ்துவாலும் அனுசந்தானம் பண்ணுறோம் ஸ்மார்த்தாலையும் இதே தான் சொல்கிறா முன்னாடி பின்னாடி வித்தியாசம் இருக்குமே தவிர அந்த தனியெல்லாம் சொல்கிறோம் அதுதான் வித்தியாசமாக இருக்கும் தவிர மாத்வாள் நாம் எல்லாரும் சமமாக தான் சொல்கிறோம் அது எழுதுனவா ரொம்ப வசந்தவாளாக எழுதியிருக்கா அதில் அக்ஷ அக்ஷஹந்தாரம்னு இருக்குது அந்த மங்கள ஸ்லோகம் அஞ்சுக்கே ஒரு வாரம் அஞ்சு நாள் உபன்யாசம் பண்ணலாம் அந்தளவுக்கு அதுதான் பாருங்கள் பெரியவா யார் எழுதினானே தெரியல தெரியாத இப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் எப்படி இருக்குது ஏன் ராமண ஹந்தாரம்னு சொல்லியிருக்கலாம் அது மாதிரி எத்தனையோ பேரை சொல்லியிருக்கலாம் அதாவது இவர் அக்ஷனை கொலை பண்ணதை ராமனை ஸ்தோத்திரம் பண்ணி அல்லது லக்ஷ்மண ஸ்தோதம் பண்ணி லக்ஷ்மண விஷயமா ஒரு ஸ்லோகம் இல்லை பாருங்க லக்ஷ்மண ஸ்தோத்திரம் பண்ணி இந்திரஜித்தை கொண்டவன் அப்படின்னு ஏதாவது ஸ்லோகம் எழுதிக்கலாம் ராமன் ராவணனை கொலை பண்ணதை விட லக்ஷ்மணன் இந்திரஜித்தை கொலை பண்ணதை விட அனுமார் அந்த அக்ஷயகுமாரை கொலை பண்ணது தான் அதிகம் அதுதான் அவன் தான் ராவணனை விட இந்திரஜித்தை விட அக்ஷயகுமாரன் தான் கெட்டிக்காரன் இவாலாம் வரத்தால் வந்து சேர்த்துன்ற சக்தி இவாளுக்கு ராமனுக்கோ இந்திரஜித்துக்கோ சேர்த்துன்ற சக்தி அவன் ஜென்மத்திலேயே ஆக்சுவலாக ராமனையும் இந்திரஜித்தையும் விட கும் கும்பகர்ணனும் இவன் அக்ஷயகுமாரனும் இருக்கான் இருக்கும் இவா தான் ரொம்ப பலசாலிகள் ஆகினாலே இந்த அக்ஷய் முதல் அவன் எவ்வளோ புத்திசாலி இல்லைன்னா நாமெல்லாம் வரம் பெற்று பலத்தை வாங்கிட்டோம் அவன் இயற்கையிலேயே பலசாலியாக இருக்குன்னே அனுமார் முதல்ல வந்த போது சுந்தரகாண்டத்திலேயே அக்ஷயகுமாரனை முடிச்சுடுற பெருமாள் மேலே ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஆகாசத்தில் எகுறா பணம் வர்றதவுக்கு அங்கேருந்து அனுமார் அடித்த அடியில் அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணுற கூட உடம்பு இல்லை அனுமார் அடித்து அடியில் அக்ஷயகுமாரனுடைய உடம்பே இல்லை அப்படி அடிச்சிருக்க ஏன்னாப்பா இப்படி கெட்டிக்காரனான ஒருத்தன் இயற்கையிலேயே யாருக்கு ஒருத்தர் சுபாவமாக ஒன்று இருக்கோ அது மற்றவா ஒருத்தருக்கு சுபாவமாக இருக்கிற குணம் விட்டு போகாது சுபாவமாக ஒன்று வந்துருத்துனா அவளை காம்படிட் பண்ணுறதும் கஷ்டம் ஒருத்தர் இடத்துல நம்ம சம்பாதிச்சு ஒருத்தரை வெல்லணும் அப்படின்றது அவளுக்கு இயற்கையாக இருக்கிற குணத்தை ஒருத்தன் சம்பாதிச்சு வெல்றதுன்றது வெல்லம் கஷ்டம் அது அதுக்கு அதாவது தான் அக்ஷகந்தாரம்னு ஒன்று பிரதானமாக போட்டேன் ராம மற்றவாளுக்கு லக்ஷ்மணனுக்கு தனியாக சுலோகம் இல்லை ஆகினாலே ராமண வதத்தை விட அதாவது ராமனை மாத்திரம் வதம் பண்ணுறதுக்காக அவதாரம் இல்லை இவா மொத்த பேர் இப்போ ராமனை ஒத்தனை கொலை பண்ணிவிட்டா அந்த இடத்துல இந்திரஜித் உட்கார போகிறான் இல்லை இந்த அக்ஷயகுமாரன் உட்கார போகிறான் இவெல்லாம் சாமானிய மனுஷா இல்லை ராம் இன்னும் கேட்டால் ராவணன் கூட மனசு மாறி இருப்பான் இவன் மனசு மாற விடாத தடுத்துவா அவன் ராவணன் ஒரு தடவை மனசு மாறும்போது கூட அவன் சொல்கிறான் கோழியை போல் நடந்துக்கோன்னு ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான் அவனுக்கு அதனால் கோழியை போல் நடந்துக்கோ கோ அதான் வெளியில் சொல்ல முடியாது அது மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்கிறான் அவன் அந்த குளம் ஒரு குழவி கூண்டில் எந்த குழவி நல்லது எந்த குழவி கெட்டது குழவி கூண்டியே அடிக்கணுமே தவிர எந்த தேனி கூட்டில் இந்த தேனி கொட்டாது அந்த தேனி கொட்டும்னு சொல்ல முடியுமா அது குழவி கூண்டு மாதிரியே இருக்கு பாருங்க அந்த தேசம் கூட அப்படித்தான் இருந்தது அப்படி அதனாலே அப்படிப்பட்டவனை அழிச்சவர் அதாவது அஞ்சு மங்கள ஸ்லோகமும் அவருக்கு இருக்குது ஆரம்பத்தில் இருக்குது அதனால் அப்படிப்பட்ட விருது அது மாதிரி இல்லை கேட்குறவாளுக்கு சொல்கிறவாளுக்கு இலக்கியம் தெரிஞ்சுக்கணும் ஒரு சாகித்யம்ன்ற ஆங்கிளில் பார்க்குறவாளுக்கு கூட அது மாதிரி வியாகரணங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒன்றுத்துக்கு அது மாத்திரம் இல்லை நிறைய மங்களத்தை சேர்க்கறதுக்கு பிரிஞ்சிருவா கூடுறதுக்கு அது மாதிரி பலஸ்துதி சொல்லியிருக்கு அதனால் அப்படிப்பட்டதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த சுந்தரகாண்டத்தில் ஆரம்பத்தில் அவர் இங்கேயாவது கிளம்புற சீதையை பார்க்கறதுக்காக கிளம்புற ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ரு சத்ருகர்ஷனா ஏஷ வேஷ்டும் சாரணாச்சரிதே பசி அஞ்சலிங் பிராங்குவா பவனாய ஆத்மயோனையே மனசா அவந்தி ராமாய லக்ஷ்மணாய மகாஹரிஹி கிளம்பிட்டு வரவர் ஆகாசத்தில் சாரணர்கள் தெரியக்கூடிய ஆகாசத்தில் கிளம்புறதுல அஞ்சலிங் பிராங் வகுத்துவா கிழக்கு நோக்கி தன்னுடைய தகப்பனாரான வாயுவை வணங்கினார் அதுக்கப்புறம் மனசா ராமனை ஏன்னா இப்போ ராமன் பக்கத்தில் இல்லை ராமன் இருக்கிற திக்கை பார்த்து ராமனையும் லக்ஷ்மணையும் எல்லாரையும் தியானம் பண்ணிட்டார் தானம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புற அவர் பேருருவம் எடுத்துட்டார் பெரிய உருவம் எடுத்துட்டார் திரிவிக்ரமாவதாரத்தில் பார்க்காதவாள்லாம் இப்போ பார்த்துக்கலாம் பெருமாள் எப்படி வளர்ந்துருப்பேன்னு அதை வால்மீகி பகவானே சொல்கிறேன் திரிவிக்ரமாவதாரத்தில் அன்னைக்கு அந்த அனுமார் வளர்ந்ததை பார்த்தவா ஸ்ரீகிருமாவதாரத்தில் நாம் இல்லையன்ற மனசு கஷ்டம் அவளுக்கு இருக்காது அப்படின்னு சாதிக்கிறார் இதனால பிரகிருஷ்டாக விஸ்மிதாஷைவ வீக்ஷந்தே ஸ்ம சமந்ததா திரிவிக்ரம கிருதோத்சாகம் நாராயணமிவ பிரஜாக திரிவிக்ரமனாக பெருமாள் வாமன்னா வந்துட்டு திரிவிக்ரமனாக பெருமாள் நாராயணன் வளர்ந்தபோது அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் ஏற்பட்டதோ பார்த்தவாளுக்கு அந்த சந்தோஷம் இன்னைக்கு அனுமார பார்த்தால் ஏற்பட்டிருக்கும் அப்படி அவர் வளர்ந்தார் அப்புறம் அவர் போகிற போல சமுத்திரராஜனானவன் ஹிரண்யநாப மைனாகன் அவனுக்கு பேர் மைனாகன் நாம் கடைசி இதை மாத்திரம் சொல்கிறோம் அவனை கூப்பிட்டு அவருக்கு போகும்போது சம பரிகாரம் பண்ணுறதுக்காக இருக்கலாம்னா நீ உபகாரம் பண்ணு அப்படின்ற அவன் மேலே வரான் ஆனால் இவர் சொல்கிறார் எனக்கு தேவையில்லை எனக்கு ராமகாரியம் முக்கியம் எனக்கு சக்தி இருக்குது எனக்கு ஒன்றும் சமம் இல்லை அப்படின்ட்டு அவனை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கே போகிற போனா விட்டு காளிதாசன் சொன்னால் மாருதிகி சாகரம் தீர்ணா அங்கேயும் கோஷ்பதீகிருத வாராசியம் மசகீகிருத ராட்சதம் அது அபூத தத்பாவத்தில் சிப்பிரத்தியம்னு அதாவது இல்லாத இருக்கிறதா சொல்கிறது உண்மையில் சமுத்திரம் கோஷ்பதினா பசுமாடு வைக்கிற குழம்பு இருக்கு அதுக்கு கோஷ்பதம்னு பேர் கோஷ்பதம் இல்லாது கோஷ்பதமாக ஆக்கப்பட்டது சமுத்திரம் கோஷ்பதமா அதாவது பசுமாட்டு குழம்பு வைக்கிற இடமா இருக்குது சமுத்திரம் எவ்வளோ பெரிய சமுத்திரம் அது ஆனால் இவருக்கு கோஷ்பதம் இல்லாது கோஷ்பதம் ஆக்கப்பட்டால் அந்த பிரத்தியம் வரும் எது கோஷ்பதம் இல்லையோ அது கோஷ்பதம் ஆக்கப்பட்டதோ ராட்சசாலாம் என்ன சாமானிய வழிசாலா அதாவது கோஷ்பதமாக்கப்பட்ட சமுத்திரத்தை உடையவர் மசகமாக்கப்பட்ட கொசுவாக்கப்பட்ட ராட்சசர்களை உடையவர் கொசு இல்லாதவா உண்மையில் அவ கொசு இல்லை இவர் இவர் சக்திக்கு அவ கொசுவாரா ஆகையினால உண்மையில் சமுத்திரம் ஒன்றும் கோஷ்பதம் இல்லை இவருக்கு அது கோஷ்பதமாச்சு ஆகிய அப்படின்னா அதுக்காக அப்படி ரொம்ப அழகான மங்கள ஸ்லோகம் மங்கள ஸ்லோகத்தை கூட இவருக்கு அமைஞ்ச மங்கள ஸ்லோகம் யாருங்க சொல்லு ஆதிவன் சகோ சுவாமிக்கு அமைஞ்ச தனியன் வேற எந்த ஆச்சாரியாளுக்குமே அமையல டிடி சுவாமி எழுதியிருக்கார் அவருக்கு ஆதிவன் சகோ சுவாமிக்கு அடைஞ்ச அமைஞ்சா மாதிரி தனியன் முன்ன பின்னா எந்த ஆச்சாரியாளுக்குமே அமையல அப்படின்னு கோஷ் இவர் டிடி தாத்தாஜா சுவாமி ஒரு ஆர்டிகல் அதை ரிசர்ச் பண்ணி ஆர்டிகல் எழுதியிருக்கார் அது மாதிரி இது மாதிரி மங்கள ஸ்லோகம் யாருக்குமே அமையல அனுமாருக்கு அமைஞ்ச மாதிரியாக அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கோஷ்பதி மாயிடுது அவன் சொன்னால் சார் மாருதி சாகரம் தீர்ணா சம்சாரம் இவ நிர்மமஹான்னு சொன்னான் காளிதாசன் அது கஷ்டம்ன்றதையும் சொல்கிறான் அவன் சாகரத்தை தாண்டினது கஷ்டம்ன்றதையும் சொல்கிறான் அது அவருக்கு சுலபம்ன்றதையும் சொல்கிறான் எப்படி சொல்கிறான்னா யாருக்கு மமதை போயிடுதோ அவள் சம்சாரத்தை தாண்டுற மாதிரி சம்சார கடலை அதான் மமதை போயிட்டா சம்சார கடை அவ்வளோ சுலபமாக விடலாம் அப்படின்னு அர்த்தம் இது மாதிரி மமதை இருக்கிறவாளுக்கு அது தாண்டவே முடியாதுன்னு அர்த்தம் நம்மளால் கடல் தாண்ட முடியாது அவருக்கு சுலபமாக தாண்டிவிட்டார் நம்மால் ராட்சசால அழிக்க முடியாது அவர் கொசு அழிக்கிற மாதிரி அழிச்சுட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாருதிஹி சாகரம் தீர்ணகா சம்சாரம் இவ நிர்மமாக சம்சார கடலை மமகாரத்தை விட்டவன் தாண்டா மாதிரியாக அனுமார் தாண்டினார் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அங்கே அங்கே போனால் விட்டு பெரிய எடுத்துக்கூடாது அவர் அஷ்டைஸ்வரியம் உடையவர் எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்புறம் அவள் சூடாமணியை கொடுத்தா அதை எங்கே வச்சு காப்பாற்றுறது ஏதாவது ஒரு மோதிரம் கொடுத்தா உடலே போட்டுருணும் கையில் எங்கேயாவது நகையை வேல்யூபிள் வஸ்துவை தனியாக நம்மளால் டிட்டாச்சாக வச்சுக்க முடியாது முடிஞ்ச வரை நம்ம உடம்போட அது பார்ட் ஆகிடணும் அதுக்காக இப்போ அவள் சூடாமணியை ராமனுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு கிடைச்சது ஆக்சுவலாக அனுமாருக்கு கிடைச்சது அவர் அவர் சோபிக்கிறார் அந்த சூடாமணியை கையில் சாத்துட்டு அவர் சோபிக்கிறார் அப்படின்னு சொன்னேன் அதனால் அப்படி சொல்கிறதுனால அப்போது அவர் எத்தனை இடம் இங்கே முதல்ல ஏற்கனவே தூது வந்த பொழுதும் அவர் பிக்ஷு ரூபம் எடுத்துருந்துருக்கார் இப்போ சின்னவராக இருந்தவர் வாமனம் திருவிக்ரமாவதாரம் பண்ண மாதிரி இங்கே இருந்திருக்கார் அங்கே போனால் என்ன பண்ணிருக்காருன்னா இவ்வளோ பெரிய ரூபத்தோடு இருக்கக்கூடாது அப்புறம் இப்போ பூனை அளவுக்கு மாறிட்டார்னு சொல்கிறார் அப்புறம் அங்கே போய் பிராட்டிக்கிட்ட பேசினா விட்டு அந்த சூடாமணி சைஸுக்கு இவள் இவருடைய விரல் வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தன் உருவத்தை மாற்றிட்டுருக்கேன் இது வாங்கினாலே நூலை சுற்றி அதை சுற்றி இதை சுற்றி போட்டுக்கிறா அதுக்காக என்ன பண்ணால் ஜான்வாசத்துக்கு முன்னாடியே பழைய காலத்தில் லெட்ரு போடுவாள் இந்த மாதிரி மாப்பிள்ளை செருப்பை நீங்கள் வாங்கிக்க வேண்டியது அது மாதிரி மோதிரம் சைஸ நூலை அது வேற நூலை சுற்றி அந்த நூலை கட் பண்ணி அந்த இதுக்கு சர்க்கம் அந்த அளவுக்கு அதை நீங்கள் லெட்டரில் வச்சு அனுப்ப வேண்டியது இவ்வளோ சொன்னால் விட்டும் செருப்பை போட்டு அன்னைக்கு என்ன ஆச்சு இவருக்கு ஏதாவது மறைச்சிட்டாலான்னு சொன்ன மாதிரி நடப்பான் இவ்வளோ சொல்லி செருப்பு வாங்கினா விட்டோம் <laughs> அதை மாதிரி சொல்லுவாள் ஏன்னா அவள் சொல்லுவா வாங்கினாலும் சைஸை போட்டு வாங்கிக்கோ ஆனால் முதல் முதல்ல அப்போ போட்டுக்கணும்னு சொல்லுவாள் போட்டுக்கவே மாட்டான் அப்போ போட்டுனாங்க அது மாதிரி சொல்கிற மாதிரி அந்த சூடாமணி இவளுடைய கைக்கு சரியாகணும்னா அது எப்படி சரியாகும் அப்போ அப்போது உருவத்தை மறுபடியும் மாற்றி எத்தனை தடவை அவர் உருவத்தை மாறி அது மாதம் இல்லை கம்பன் சொல்கிறான் இவர் ராஜ வீதியில் நடக்கிறார் அங்கே திண்ணையிலெல்லாம் ரத்னங்கள் போய் வச்சுருக்கா அந்த ரத்னத்தில் இப்போ இந்த e எல்இடி பல்புலாம் போடுறான் பாருங்க ஒவ்வொரு கலர் ஒரே அனுமாரம் கலர் மாறும் போது அந்த ராஜ வீதியில் அனுமார் அத்தனை கலரில் நடந்தார் அப்படிங்கிறான் கம்பன் அவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு ஸ்ரீலங்கால அவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கு அவனுடைய அவனுடைய ரசி ராசிக்கமும் அவன் எழுதுகிற சக்தியும் தனி அவர் ஒரே ராஜவீதியில் இருக்கும்போது ஆரம்பத்தில் ஒரு கலரில் இருந்தார் அனுமார் நடுவில் ஒரு கலர் கலரில் இருந்தார் முடிவில் ஒரு கலரில் இருந்தார் ஏன்னா அவ அவாத்தில் திண்ணையில் பதிக்கப்பட்டிருக்க அந்த ரத்னத்தோட ஒளியால் கோஷிபுரத்தில் அப்படி இருந்தது பழைய காலத்துலன்னு சொல்ற ஆழ்வார் அந்த கோஷிபுரம் பாசுரத்தை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கான் அவன் வண்ண நன்மணியும் மரகதமும் அழுத்தி அவன் ஆழ்வார் பாசுரத்தை வாசிடுறது அதில் எங்கே இருக்கோ அதை கொண்டு போய் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருது அவன் வண்ண வண்ண நன்மணியும் மரதகமும் அழுத்தி நிழல் எழும் திண்ணைகள் சூழ் திருக்கோட்டியூர்னு சாய்கிறார் ஆழ்வார் அதை கொண்டு போய் அவர் அனுமார் வெவ்வேறு கலர்ல தெரிஞ்ச ராஜவீதியில போகும்போதுன்னு அவர் பார்த்து சரீரத்தை மாற்றின்றப்போ மாற்றிட்டா தான் இப்போ போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் கோபுர வாசப்படி வழியாக நுழையக்கூடாது மதில் சுவரால் ஏகிரி தான் குதிக்கணும் பெரிய உருவம் வச்சுருந்தானா பல பேர் கண்ணில் போடுவோம் வெள்ளை வேஷ்டியை வேற எப்படி மறைச்சிக்கிறதுன்னு பார்க்குறாரு அவர் அதனால் இருக்கிறதுனால ஏன்னா அங்கே இருக்கிறதுல ராத்திரில் வேற வெள்ளை வேஷ்டி இந்த வெள்ளை வேஷ்டி அங்கே இருக்கிற வெளிச்சத்தில் பட்டு ரிஃப்ளெக்டடாக என்ன பண்ணுறது அவ்வளோ யோசிக்கிறார் அவர் அப்போ உருவத்தை மாற்றிக்கலாம்னு சொல்லி ஈகாகம் எதி சிஷ்டாமி ஸ்வேன ரூபேன சம்பிரதா வினா சமுபயாசியாமி பர்த்து அர்த்தஸ்ய ஹீயதே என்னுடைய பர்த்தாவுடைய பிரயோஜனம் நான் இதே உருவத்தில் உள்ள நுழைஞ்சேன்னு சொன்னால் என்னுடைய பர்த்தாவுடைய பிரயோஜனம் நடக்காது பர்த்தான்றது ராமனை சொல்கிறேன் என்னுடைய பர்த்தாவுக்கு நல்லது நடக்காது அவர் எதுக்காக அமைச்சிருக்காரோ அந்த காரியம் நடக்காது என் பர்த்தாவுக்கு நல்லது நடக்காமல் இருப்பதற்காக ஈகாகம் எதி திஷ்டாமி ஸ்வேன ரூபேண சம்பிரதா வினா உபயாசியாமி பர்த்து அர்த்தஸ்ய ஹீயதே சூரியே சூரியேச்ச அஸ்தங்கதே ராத்திரவுன்னு நுழையிற நாள் எப்போ நுழையணும்னு பார்த்துக்கணும் இருட்டினா விட்டு உள்ளே நுழைஞ்சிக்கிறது தான் நல்லது ராத்திரியில் போய் பார்த்துட்டுணும் அமைப்பு எப்படி இருக்குது எங்கே கோட்டை இருக்குது எங்கே அரண்மனை இருக்குது எங்கே அந்தப்புறம் இருக்குது எங்கே அவள் வச்சிருக்கா என்பதை பகலில் தேடுறதை விட ராத்திரியில் தேடுறது நல்லது அஸ்தமிச்ச உடனே உள்ள நுழைவோம் ஆகினால பிரதோஷ காலம் ஆகட்டும் சூரியேஜ அஸ்தங்கதே ராத்ரவ் தேகம் ஸ்வம் ಸಂಕ್ಷಿಪ್ಯ ಮಾರುತಿ விஷதம்சகமாத்திரசன் பபூவ அத்புத தரிசனா ஒரு பூனை விஷதம்சகம்னு பூனைக்கு பேர் எலியை சாப்பிடக்கூடியது அந்த பூனை அளவுக்கு மாறினார் பூனையாக மாறல பூனை அளவுக்கு மாறினார் ஒரு பூனை அளவு இன்னொன்று வந்ததே தெரியாது பூனை வந்தா மாதிரி வந்துட்டு போனா அப்படின்வா ஆற்றுக்கு வந்தால் கூட அப்படின்னா பூனை அளவுன்னு சொன்னால் அது இன்னொன்று மேலேருந்து குதிக்கும் மற்றதெல்லாம் குதிச்சா ஒரு பள்ளி உழுந்தா ஓசை கேட்குறத பூனை குதிச்சா ஓசை கேட்குறதா பாருங்க அது உடம்ப அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஸ்ப்ரிங்கு வச்ச இது மாதிரியாக உடம்ப வளைச்சிருந்து அது விழும் அதுக்கு தான் அடிப்படாது ஒன்றும் படாது அது உழுந்ததும் தெரியாது நெய் பால் ஊட்டினா விட்டு தான் அது வந்து போயிருக்குன்னே தெரியும் அது மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டு ஒருத்தன் அவன் பெண் அவனுக்கு எப்படி தான் எனக்கு பென்ஷன் வர்றது தெரியல பிள்ளை வரான் அவன் சம்பாதிக்க மாட்டான் அவர் பென்ஷனை வாங்கி போக வருவான் பூனை வரா மாதிரி வரான் அப்போல்லாம் அந்த மணி ஆர்டரில் வரும் பணம் அம்மா கிட்டேருந்து வாங்கி கொடுவான் அவன் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது பென்ஷனை வாங்கிட்டு போகிறதுக்கு பூனை வரா மாதிரி வந்து பென்ஷனை வாங்கிட்டு போடுறான் அப்படின்னு சொல்லுவாள் அது மாதிரியாக அப்போது அந்த பூனையை பூனை அளவுக்கு அவர் தன்னை கொண்டார் விஷதம்சக மாத்திர சன்னு பபுவ அத்புத தரிசனா ராஜவீதியில் புகுந்தார் அதுக்கு முன்னாடி காவல் கன்னியாக இருந்தக்கூடிய அவரிடத்துல சண்டை போட்டார் அவோ இவரிடத்துல தோற்று போய் பிரம்மாவுடைய வரத்தை சொல்லி அவோ மங்களாசாதனை வேற பண்ணி உனக்கு கண்டிப்பாக இந்த லங்கைக்கு அழிவு வந்துருத்தோ அங்கைக்கு அழிவு வந்ததோலையோ நல்ல காலம் பிறந்தது அப்படின்னு சொன்னாவோ இதனால் கேட்டுனுக்குள்ளே வந்தார் முதல்ல புஷ்பக விமானத்தை பார்த்த கோபுர வாசப்படி வழியாக நுழையில மதில் சுவர் வழியாக நுழைஞ்சார் புஷ்பக விமானத்தை பார்த்தார் அவர் பார்த்தா அவரே ஆச்சரியப்படுற அயோத்தியே ஒன்றும் இல்லை இவனுக்கு ஒரு கெட்ட புத்தி ஒன்று வந்துருத்தோன்னா அந்த புத்திக்குள்ளே கெட்ட புத்தி ஸ்திரீ வேடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட புத்தி வந்தால் ஒருத்தனை எவ்வளோ கீழே இறக்கிறது பாருங்க ஆச்சரியமாக இருக்குது இது ஒருத்தனுக்கு கிடைக்குமா வாழ்க்கையில் பார்க்க முடியுமா இது மாதிரியான ஒரு ஐஸ்வர்யத்தை இவ்வளோ ஐஸ்வர்யத்தை பெற்றவன் கீழே விழ போறானே எப்போ கெட்டதில் புத்தி போயிடுதோ அதர்மத்தில் புத்தி போயிடுதோ அவன் கீழே விழுறது அவசியம் அது நடக்க போகிறது இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகிறது அப்படின்னாலே அப்புறம் அந்த படத்துக்கு உள்ளே போகிறார் அங்கே போனால் அவன்கிட்ட ஆசைப்பட்டு தானாக கல்யாணம் பண்ணிட்ட ஸ்திரீகள் இருக்கா அது மாத்திரமாக இவனா பலாத்காரமாக கொண்டு வந்த ஸ்திரீகள் இருக்கா அத்தனை பேர் அந்த இருக்கா அப்போது அத்தனை பேரை பார்க்கிறான் அவன் அதில் அவெல்லாம் வந்து குடிச்சிட்டு வேற படுத்துட்டுருக்கா அதை பார்த்துட்டு ஐயோ நாம் இந்த இடத்துல வரலாமா கூடாதா ஸ்திரீகள் படுத்துருக்க இடத்துல வரலாமா கூடாதா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது இப்போ திருடு போனால் எங்கே போகணும் பேட்டையில் அந்த திருடு திருடுவா எங்கே இருக்காலோ அங்கே தான் போவான் போலீஸ்காரன் முதல்ல ஒரு ஏ மாட்டை தேடணும்னா ஆ ஆட்டுக்குட்டிகள்லாம் எங்கே மேடுதோ அங்கே போய் மாட்டை தேட முடியும் அப்போ மனுஷால தேடனா மனுஷா இருக்கிற இடத்துல தேடணும் அது மாதிரி பெண்ணை தேடனா பெண் இருக்கிற இடத்துல தான் தேடணும் அதனாலே நான் எனக்கு இது தோஷமா என்ன பிரம்மச்சாரியா இருக்குதாலும் இது தோஷமானு நினைக்கிறேன் அதனால கடமையை பண்ற போது பண்ணிதான் ஆகணும் ஆனால் என் மனசு மனோகி ஹேதுகு சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்ததே மனசு சுத்தியாக இருக்குது எனக்கு இது ராமகாரியம் பண்ணணும்னு நுழையிற அங்கே போனால் பெட்ரூம் வரை போயிட்டார் அந்த அந்த தேசத்தில் யாரும் நுழைய முடியாத இடத்துல ராத்திரியில அவனுடைய பெட்ரூம் வரை போயிட்டார் யாரு ராமனுடைய பெட்ரூம் வரை போயிட்டார் அங்கே படுத்துட்டு இருக்கான் பாஸ்வரே சயனே வீரம் பிரசுப்தம் வானரிஷபா அவர் மனசுலேயே சந்தே அவன் படுத்துருக்க மெஜஸ்டிக்காக அவன் படுத்துட்டு தூ தூங்கும்போது அழகு குறையும் மனுஷாளுக்கு அது இல்லை அவன் தூங்கிட்டு இருக்கான் அவன் தூங்கணும் பார்த்தா இவருக்கு நல்ல புத்தி இருக்குவாளுக்கு எப்பவுமே நல்ல தோணும் இப்போ கூட ரெண்டு அடி போடணும் அப்படி தோணல அதுக்கு ஒரு நல்ல வஸ்து கெட்டு போக போகிறதேங்கிற எண்ணம் வருது இன்னும் இந்த ஐஸ்வர்யம் இந்த கோபுரம் இப்படிப்பட்ட ராஜ்யம் இப்படி படுத்துட்டு இருக்கான் இவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு அந்த சரீரம் இவன் நாளைக்கு ராத்திரி இப்படி தூங்க போகிறது ஏன்னா நான் காலை வச்சா விட்டு அவன் எங்கே தூங்க போகிறான் இதான் இதான் அவனுக்கு லாஸ்ட் நைட்டு ஏன் அப்படின்னா இனிமேல் இது மாதிரி மூச்சு விட்டுட்டு இது மாதிரி நன்னா தூங்க இல்லை நான் எப்போ இவன் அதுவும் சூரியகிரணெல்லாம் பயப்படுற இடத்துல இவன் பெட்ரூமுக்குள்ளே நான் வந்துட்டேன்னு சொன்னா இவன் நாளைக்கு இந்த தூக்கம் இவனுக்கு வரப்போகிறது இல்லை ஆகினால பாஸ்வரே சயனே வீரம் பிரசுப்தம் வானரழபகா யசா நிஸ்வசந்தம் யசா நாகம் ராவணம் வானரிஷபா அவன் மூச்சு விடுறதை பற்றி நான் அப்சர்வ் பண்ணுறேன் பொதுவாக மூச்சு விடுறது ஏன் வாக்கிங் போங்க வாக்கிங் போனோங்கோ டாக்டர் சொல்கிறான்னா நம்ம காரியம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு மூச்சு வேணுமோ அவ்வளோதான் நாம் விடுவோம் நமக்கு வேண்டிய அளவு இருந்துட்டு தான் போகிறோம் இப்போ ஓடினா என்ன பண்ணுவோம் என்னென்னா ஹார்ட்டு விரிஞ்சு சுருங்கும் அதால் தான் வேலை பண்ணுற வாய்ப்போ நாம் அந்த அலர்ஜி இந்த அலர்ஜின்னு சொல்கிறோம் பாவம் அவன் போயிட்டு நான் ஒவ்வொரு தடையும் பார்த்தா நமக்கு அப்படி தோன்றுறது அவளும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவா தானே நம்ம குழந்தைய அங்கே போகாத கதவை போட்டு வை அதுக்கு மூக்கில் ஜலம் வரப்படாது இவ்வளோ சொல்கிறோம் அவன் அடிக்கிறவனும் ஒரு தாய் தந்தைக்கு குழந்தை தானே பாவம் அதை பார்த்தா நமக்கு எல்லாமே அப்படி தோன்றது அந்த என்ஜினியர் வந்து சொல்கிறான் நீங்கள் ரொம்ப இதுவாக இருக்குங்கோ அது மாதிரிலாம் அவாக்கிட்டலாம் அது காமிச்சா வேலை நடக்காது நீ நீங்கள் உங்களெல்லாம் உங்கள் மனுஷா கிட்டே வச்சுங்கோ நான் அவன் போனால் நீ ஆறு மணிக்கு மேலே அவன் என்ன சொல்கிறான் ஏறி அந்த வேலையை பண்ணி இந்த வேலை பண்ணுறான் அவன் ஊந்து விட போகிறானே நமக்கு பாவமாக இருக்குது யாராக இருந்தாலும் இன்னொன்று நம்ம தேசத்தில் அந்த ஹெல்மெட்டு போட்டுக்கிறது இல்லை அது போட்டுக்கிறது இல்லை இதை பார்த்தா நமக்கு இன்னும் நாம் வேறு ஏவியானிக்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டுமா அது நமக்கு அது சந்தேகத்தை கொண்டு வந்து விட்டுருது ஆனால் ஓ நீ நீ நீ டிசைன் பண்ணது ஒர்க் ஆகாட்டா போகிறது பத்திக்காதான் சொல்லு அப்படின்வா ஏன்னா முதல்ல எடுத்து ஒன்றை மட்டும் ஃபிட் பண்ணி பைலட் நாங்கள் அனுப்ப போகிறது இல்லை ஏற்கனவே ஒர்க் ஆகிறது ஒன்றா டெட்டாக வச்சுட்டு தான் வந்து போட போகிறோம் கொஞ்சம் பத்திக்காமல் இருந்தால் போகிறோம் கொஞ்சம் வேலை பண்ணாட்டா பரவாயில்லன்னு வா அப்படின்னு சொன்னான் எதுக்கு சொல்கிறேன் நமக்கு அது மாதிரி சந்தேகம் வந்துட்டு வந்துட்டு அவனை பார்த்தா நமக்கு பிடிக்கல அது அவன் ஏதாவது அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கலன்னா நம்மளால் வேலை பண்ண ஏன்டாப்பா அந்த வீட்டை ஆரம்பித்தோம் நமக்கு தோன்றது யாராக இருந்தாலும் அப்புறம் காமதேனம் கொடுக்குது அந்த பிரச்சனையை பற்றி நாம் யோசிக்கல அவன் ஒரு ஆத்மா அவன் ஒரு குழந்தை அவனுக்கு ஆம்பியா இருக்கா குழந்தைகள் இருக்கா அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது அது மாதிரி அவருக்கு பாவம் அவனை பார்த்து இப்படிப்பட்டவனா இந்த தப்பு காரியத்தை பண்ணிட்டான் மொத்தத்தையும் இழக்க போறானே இவன் அப்படின்னு அவருக்கு தோன்றது ஆகினால் அவன் எப்படி மூச்சு போனான் அப்போது ஏன் வாக்கிங் போனால் நல்ல ஆரோக்கியம் வரும் அப்படின்னு சொல்கிறான்னா மூச்சு நல்லா இழுத்து விடுவோம் இல்லைன்னா நமக்கு வேண்டிய அளவுக்கு இப்போ பேசும்போது ஒரு அளவு கூட வெறுமை உட்காந்துருந்தா நம்ம விட மாட்டோம் ஆனால் ஒரு சிலர் இருக்காது வேலையே பண்ணாத இருந்தால் கூட மூச்சு நல்லா இழுத்து விட்றா பாருங்க ஒரு சிலருக்கு இயற்கையாகவே அந்த இது இருக்கும் அது அது ஒரு மகாபுருஷ லட்சணத்தில் வேற ஒன்று இன்னும் தூங்கும்போது அப்படி ஒன்றுன்ற அவசியம் இல்லை அவன் நன்னா எப்படி மூச்சு விடுறான் அப்படின்னு சொன்னால் விஸ்வசந்தம் யதா நாகம் பா நாகம் எப்படியானா பாம்பு எப்படியானா மூச்சு விடுறதோ வாதாசனரிவரனை வருமா பாஷ்யம் வகபெருனா மூச்சு விடுறதுல சரியாக விடக்கூடிய பிராணி என்பது பாம்பு அதாவது தான் வாதாசனர் வாதாசனன்னு பேர் அதுக்கு அந்த அது நன்னா மூச்சு எடுத்து விடுறதால தான் எலி கிடைக்காட்டாக கூட கஷ்டமே இல்லாமல் எந்த விதமான அதுக்கு சமமே இல்லாமல் பல நாள் வாழும் ஆகாரம் இல்லாமல் அப்படி வாதாசனன்னே பேர் அதுக்கு வாதாசனதி வரன வருமா பாஷ்யம் மகபெருநாள்னு சொல்கிறோமே அந்த ரீதியில் அவன் பாம்பு மூச்சு விடுற மாதிரி விட்டுருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் மனசில் கஷ்டம் இல்லை அவனுக்கு இன்னொன்று தப்பு காரியத்தை பண் யாருதோ ஒரு வஸ்துவை கொண்டு வந்து நம்ம அதில் வச்சுட்டா எப்படி தூக்கம் வரும் தூங்குறான்னா சக்தி மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது முதல் முதல் நம்ம மனசில் நாம் தப்பு பண்ணிட்டோம்னா முதலுக்கிறது சாஸ்திரத்தில் சொல்கிறது ஒன்றை நீ வச்சிக்காது அப்புறம் தண்டனை வரும் கண்டனை வரும் பாபம் வரும் புண்ணியம் வரும்லாம் விட்டுடு தப்பு பண்ணா விட்டு தப்புக்கு எப்படி தப்பு பண்ணிவிட்டு தண்டனை இல்லாத நாம் நினச்சிக்கிறது நாம தப்பு பண்ணவெல்லாம் நல்லா இருக்கான் நல்லவாலாம் கெட்டு போட்டோம்னு சொல்கிறோமே நீ உன் கண்ணவர்கிட்ட பா பார்க்காத ஒரு மனுஷனுக்கு தண்டனையில் பெரிய தண்டனையே தன்னுடைய மரியாதையை தானே இழக்கிறது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை விடுறதுங்கிறது தான் இருக்கு பாரு அதுதான் பெரிய தண்டனை அவளுக்கு அந்த மனசுக்குள்ளே அது இல்லாமல் போகாது அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் நன்னா நிஸ்வசந்தம் எதா நாகம் பாம்பு மூச்சு விடுற மாதிரி விட்டுருக்கான் நல்ல தூக்கத்தையும் தூங்கிட்டு இருக்கான் நிஸ்வசந்தம் ராவணம் வாழவா அவன் உடம்பு எப்படி இருக்குது இதில் கூட அழகு இன்னொன்று சுந்தரகாண்டம் எப்படி சொன்னால் இந்த சுந்தரகாண்டத்தில் தான் அதிக ராமாயணம் திரும்ப திரும்ப வரும் சீதை நடந்த கதையை சொல்கிறா அனுமார் நடந்த கதையை சொல்கிறார் அனுமார் போய் ராவண சபையில் நடந்த கதையை சொல்கிறார் அங்கங்கே ஒ ஒன்றுத்தை குறைச்சிட்டு ஒன்றுத்தை அதிகமாக சொல்லுவா வா வா அந்த இடத்துல குட்டி குட்டி ராமாயணம் நிறைய இருக்குது இதில் அப்படி இருக்கிறதுனால பிராட்டியோட திருமேனி வர்ணனை பெருமாளுடைய திருமேனி வர்ணனை இருக்குது அதனாலையும் இதுக்கு சுந்தரகாண்டம்னு பேர் அது மாதிரி ராமனுடைய திருமேனி வரணும் திருமேனிங்கிறேன் <laughs> ராமனுடைய உடம்பு வரணும் இதில் இருக்கு அவன் எப்படி இருக்கான் மாஷராசி பிரதிகாசம் நிஸ்வசந்தம் புஜங்கவது அந்த நிஸ்வசந்தம் புஜங்கவதுன்றத உள்ள அவர் மனசில் இப்படி மூச்சு விட்டுருக்கானா இப்படி மூச்சு விட்டுருக்கானது அவர் மறுபடியும் மறுபடியும் பார்த்துருக்கார் அங்கே நிஸ்வசந்தம் எதா நாகம் இங்கே மாஷராசி பிரதிகாசம் நிஸ்வசந்தம் புஜங்கவது காங்கே மகதிதோயாந்தே பிரசுத்தமிகவும் தூங்கினா அழகு பாதியாக குறையும்னு பேர் தூக்கத்தில் இவ்வளோ அழகாக இருக்கான் அவன் இதனாலே எப்படி இருக்கா மாஷராசி பிரதீகாசம் அம்பாரம்னு கொட்டுவா கிராமத்திற்கு வந்தால் தெரியும் ஆற்றுக்கு உடனே அதை எடுத்துன்னு வர உளுந்து கருப்பு உளுந்து அந்த கருப்பு உளுந்த அறுவடை பண்ணி கொட்டி வச்சுருக்கா அம்பாரம்னு பேர் அதுக்கு சாயங்காலம் வரும்போது யாராவது திருடப்படாது அப்படிங்கிறதுக்காக சாம்பல் அதில் கோடு போட்டு வருவாள் யாராவது எடுத்தால் மேலேருந்து கொரு கொட்டிடும் அது அவள் இன்றைக்கி நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவோம் அதை விட அவளுக்கு தனம் உண்டு அதனால அந்த கருப்பு உருந்து இப்போலாம் நாம் தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க பழைய காலத்தில் தோசைலாம் நல்லா இருக்காது கருப்பாக இருக்கும் அது வேணும் அது ஆக்சுவலாக எல்லாத்தையும் எடுத்து விடுறது அப்புறம் நீ உப்பு போட்டுக்காது எல்லா வசதியும் கெடுத்து சாப்பிட்றது அரிசியாக புழு பூக்கணும் நீ கட்டி வச்சுட்டா அது பாலிஷ் பண்ணிட்டா புழு வராது மறுபடியும் மறுபடியும் அதை மூட்டை கட்டி போட்டுட்டா ரெண்டு வருஷம் ஆனாலும் போட்டு வராது அவன் என்ன பண்ணுறான் தான் விற்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டா மூட்டையை ஊற்று அரிசியை க்ளீன் பண்ணி மறுபடியும் கொட்டி வைக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணி கொடுக்குறது மேல் லேயரில் தான் அவசியம் இது இருக்குது அதாவது தான் கையால் கிள்ளணும் கையால் கிள்ளி எடுத்து யாகத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படி எதால் பண்ணா என்னான்னு கேள்வி அப்படின்னா அதுக்கு அதுக்கு சொல்லிருக்கிறதுனால ஏன் இடிக்கிறதுக்கும் கையால் கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு தான் வச்சிருக்கா அப்படி தான் எல்லாத்தையும் ஏதோ ஒன்று இடத்துல தப்பு பண்ணிவிட்டு பிபி வந்துடுத்து சுகர் வந்து உப்பே சாப்பிடாதுங்கோ உப்பு சாப்பிடாதா உப்பை யாராவது கைப்பிடியாக எடுத்து சாப்பிடுவா ஓ மற்றது சாப்பிடாதுங்க ஸ்வீட்டு சாப்பிடாதுங்கன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்குது ஏன்னா அது ஸ்வீட் எவ்வளோ இருந்தாலும் ஒரு சிலருக்கு சாப்பிட்டுட்டே இருப்பா அப்படின்னு யாரோ ஒருத்தி சொன்னான் அவள் ஸ்வீட்டை ரெண்டு கிலோ வச்சா அந்த சீஃப் மினிஸ்டர் சாப்பிட்ருவா அப்படின்னா <laughs> அப்படின்னு சொன்னான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அப்போ ஸ்வீட்டு சாப்பிடுவா உப்பை யாராவது அப்படி சாப்பிட முடியுமா அப்போ அவளுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் கூட அதிகமாக சாப்பிட முடியாது லவணம் பலவர்த்தகம் உப்புன்றது உடம்புக்கு அவசியம் தேவை ஆக்டிவாக வைக்கிறது உப்பு ஏண்டா மானையின்னு இருக்கா உனக்கு உப்பு போட்டு தின்றியா இல்லையா வெய்யும் போது என்ன சொல்கிறான் நீ சக்கரை போட்டு காஃபி சாப்பிட்றியான்னு யாராவது சொல்கிறாங்க பாருங்க உப்பு போட்டு தின்றியா இல்லையாடா நீ சோத்தை மானம் இல்லாத இருக்கியேன்னு சொல்கிறான் பாருங்க லவணம் பலவர்த்தகம்னு ஆயுர்வேதம் சொல்கிறது லவணம் பலவர்த்தகம் ஒருத்தன் ஆக்டிவாக வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது லவணம் அதையும் எத்தையோ அவ அதை அப்படியே எடுத்து உபயோகப்படுத்தணும் இது அது ஏதோ பாலி அதுக்கும் ஏதோ பண்ணுறான் அயோ அயோடைஸ் சால்ட்டுங்கிறான் இப்போது இது ஒன்றும் நம்ம பரம்பரை இந்த ஆகார நியமம் இதை வச்சுட்டு எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் நாம் வாழ்ந்து வந்திருக்கோம் இப்போ ஏன் அதை மாற்றணும் அது ஒத்துக்காமல் போயிருந்தா மாற்றினா பரவாயில்ல அவெல்லாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு இருந்தா எட்டு அதிர்ஷத்தை கால் லிட்டர் நெய்யில் சாப்பிட்டு காலில் செருப்பு இல்லாமல் பிராமணாத்திரத்துக்கு நடந்து நடந்து போயிட்டு இருந்தா கடைசி வயசு வரை தொண்ணூத்தெட்டு வயசு வரை பஞ்சாதி மறக்காது <laughs> எல்லாத்தையும் சொல்லிருந்தா அப்படி இருந்து அவளை விட்டுட்டு அவளுக்கு ஏதாவது ஆரோக்கிய கேடு வந்ததா எதா அப்பா அந்த தொத்து நோய் ஏதாவது வந்து அதை மாதிரி ஒரு சில காரணத்துக்காக அவ போனாலே தவிர இது மாதிரிலாம் போனவாளே கிடையாது அப்படி இருக்குச்சே எல்லாத்தையும் ஏன் நீ மாற்றணும் இந்த ஒரு கேள்வி கேட்க கூட மனசா மனுஷா இல்லை பாருங்க அதனால அந்த அம்பாரம் கொட்டி வச்சிருக்கு மாசத்தினுடைய அம்பாரம் கருப்பாக இருந்ததுன்னா அது ஷைனியாக இருக்கும் அது மாதிரி இருக்கும் அவன் உடம்பு அவனும் கருப்பு அதை மாதிரி மாஷ ராசி பிரதி அது மினுமினுக்கிறது மாஷ ராசி பிரதீகாரம் நிஸ்வசந்தம் தம் புஜங்கவது பாம்பை மாதிரியாக விட்டுருக்கான் கங்கை கரவோரம் யானை ரெஸ்ட் எடுத்ததுக்காக காலெல்லாம் நீட்டிட்டு அந்த கங்கையினுடைய காற்றை சுவாசிச்சா எப்படி இருக்கும் காங்கே மகதி தோயாந்தே பிரசுப்தமிவ கொஞ்சம் யானை மாதிரி இருக்குது இதை எதுக்கு சொல்கிறான்னா ஆறு அடியில் உயரமாக அவர் இருப்பார் ஆம்பியா இடுப்பளவுக்கு இருப்பா பாருங்க அவோ மண்டோதரி பக்கத்தில் படுத்துருக்கா இடுப்பளவு கூட இல்லை காலில் படுத்துருக்கா பாதத்தில் இருக்கான்னு எழுதினேன் எங்கே மனசு ஒத்து போனால் போகிறோம் <laughs> அதுக்காக எதுக்குன்னா அவனுடைய காலில் படுத்துட்டுருக்கா மண்டோதரிக்கு இந்த இந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது அவங்க படுத்துருக்கதே தெரியல எட்டி பார்த்தா தான் தெரியுது அவங்க அங்கே படுத்துருக்கிறது அதனால் அவள் பார்த்தா அந்த இடத்துல ததரிச ரூப சம்பன்னாம் அபராம் ச கபிஸ்திதம் கௌரியும் கனகவர்ணாபாம் ஷயானாம் சாரு ரூபினியும் கௌரியாக இருந்தா கௌரினா அவள் எல்லோயிஷ்க்கு அதாவது இந்த மஞ்சள் கலருக்கு கௌரி மஞ்சள் கலர் உடையவள்னு அர்த்தம் கௌரின்னு சொன்னான் கௌரியாக இருந்த அவள் மந்தோதரி வர்ணாபாம் அந்த அதில் கொஞ்சம் அந்த கனகம் கலந்த மாதிரியாக வர்ணத்தில் இருந்தால் சயானாம் படுத்துட்டுருக்கா சாரு ரூபிணியும் அவளை பார்த்தா ரூப யௌவன சம்பதா ரூபம் யௌவனம் ஏற்கனவே சீதைக்கு எல்லோ ரூ எவ்வனம் இருக்கோ அதே எவ்வளோ அவர்கிட்ட இருக்குது ரூபம் அவளுக்கு இருக்குது அது மாத்திரம் இல்லாத அவள் பதிப்பிரதன்றதும் தெரியுது இது ரூபம் எவ்வளோ சீதை சீதைக்கிட்ட இருக்குது மொத்தம் இவகிட்ட இருக்குது சாவியை தேடிதான் நாலு நாள் விழுந்தாலே சாவி கிடச்சிதுன்னு நினைக்கிற போது நாம் சாவியை தேடிட்டு இருக்கோம் அப்போ ஏதோ ஒரு நாலு நாள் குழந்தைய போட்டால் சாவி கிடச்சிட்டான்னு நாலு நாள் பார்க்குறோம் அப்படின்னு எடுத்து பார்க்குறோம் அப்படி இருந்துச்சு ரூபயவன சப்பத்தா இவள் சீதைக்கு சதுசமாக இருக்கிறதுனால ஒரு க்ஷணம் என்ன ஆகும் நாம் எதையோ தேடிட்டு போது சாவி தேடிட்டு போது ஒரு மெட்டல் ஓசை வந்தால் கூட அதை கிடச்சிட்டுன்னு நினைப்போமே அது மாதிரி தற்கையா மாச சீதேதி ரூபய வன சம்பதா டக்குன்னு இவள் தான் சீத்தையோனும் சி என்ன பைத்தியகாரமான எண்ணம் இது அவள் போய் இந்த இடத்துல இருப்பளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற அங்கேருந்து கிளம்புற சரி எப்போ இங்கே வந்துட்டோம் இந்த இடத்த விட்டு போனோம் இந்த இடத்துல இல்லை அவன் அரண்மனையில் கொண்டு வந்து வைக்கல நம்ம பார்த்த இடத்துல இல்லை அதாவது அரை அடிக்கு அரை அடிக்கு ஸ்கேன் பண்ணார்னு சொல்கிறார் இந்த இடத்துல எங்கே மனுஷாக இருக்க முடியுமோ அரை அடிக்கு அரை அடிக்கு மேலே அவர் கண்ணு பா பாயாத இல்லை அந்த இடத்துல அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு போனார் அந்த இடத்த அப்படின்னு சொல்லி கிடைக்கலன்றத மனசுக்குள்ள ஒரு சோர்வு இன்னொன்று ஒருவேளை எடுத்துட்டு வரும்போது இந்த காமத்தால் ஆசை வைக்கிறவனுக்கான போனால் போகிறது அப்படின்னு விட்டுடுவான் உண்மையான அந்யோன்யமாக இருந்தால் ஒருத்தர் போயிட்டால் ஒருத்தருக்கு மனசு கஷ்டம் இருக்கும் அப்படி இல்லாத காமத்தால் அது தூங்கிட்டு வரும்போது அவள் கடலில் விழுந்துட்டாலோ என்னவோ என்ன திருப்பி சொல்லணும் என்ன கணக்கானா சீத்தை கடலில் விழுந்துட்டா இனிமேட்டு நீங்கள் இங்கே வந்து சண்டை போட வேணாம்னு கடுதாசி அப்போ போட வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு அவன் வஸ்து இல்லை அவன் காமத்துக்கு ஆசைப்பட்டான் இல்லைன்னு சொல்லி விட்டுருலாமே ஒருவேளை அப்படி ஏதாவது விழுந்துட்டுருப்பளோ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது அவர் மனசுக்குள்ளே சமுத்திரத்திலே விழுந்துட்டுருப்பளோ என்னவோ இல்லை அவளே ஏதாவது பண்ணிட்டு விட்டாலோ எத்தனையோ என்ன வருது அவருக்கு சோர்வு வந்துடுது அப்போ வரும்போது சம்பாதி சொல்லிருக்க அதாவது பெரியவா கிட்ட சம்பாதி சொல்லியிருக்க அவள் இருக்கான்னு அவர் ஆகினாலே அது போகாது இன்னும் ஒன்று திருப்பி திருப்பி ராமனுடைய தர்மாத்மா அவனுக்கு தர்மத்து வழியில் போகிறவாளுக்கு கொஞ்ச நாள் கஷ்டம் இருந்தாலும் பின்னாடி சுகப்படுவா ராமனுக்கு இது நடக்காது சம்பாதி வார்த்தை பொய்யாகாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த எண்ணம் அவருக்கு உற்சாகத்தை கொடுக்குறது அதுலேயே தங்க வர சரின்னு பார்த்தா இதுவரை பார்க்காத இடமாக இருக்குது வனம் இருக்குது அசோகவனம் இருக்குது அசோகவனம் கண்ணில் தம்பட்டுது அங்கே போன இவரை பார்த்தோன்னே ராத்திரி இது பட்சிகள் கத்துறது ராத்திரியில் கண்ணு தெரிகிற பட்சிகள்லாம் கத்த ஆரம்பிக்கிறது இதுவரை பார்க்காத அவருக்கு என்னென்னா இதுவரை நம்ம எல்லா தேடி பார்த்துட்டோம் ஹாலில் தேடியாச்சு இங்கே தெரியாச்சு அங்கே தெரியாச்சுன்னா கடைசியில் மூக்க நாடி எங்கே இருக்குன்னா சந்தியாமன் நேரத்தில் இருக்கும் <laughs> இது நார்மலாக இருக்கிறதுன்னா அப்போ இதை கைட்டி வைக்கிற இடத்துல எங்கே இருக்கோம்னா மற்ற இடத்துல ஆற்றுலாம் யோசிச்சு பண்ணி வச்சிடும் இல்லாத இடத்துல வச்சுட்டோம்னா என்ன பண்ணுவோம் ஆமத்தும் தேடுவோம் அது வாசல சந்தியாமன் இடத்துல தேடணும்னு எண்ணமே இருக்காது இவருக்கு என்ன ஒன்றுன்னா சப்பாதி வார்த்தை ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் நாம் பார்க்காத இடம் இதுன்னு சொன்னால் விட்டு சம்பாதி அவர் வார்த்தை பொய்யாகாது பார்க்காத இடம் இது மட்டும்தான் ஆகினாலும் இப்போ இந்த இடத்துல தான் அவள் இருந்தாகணும்ன்ற ஒரு விசுவாசமும் அவருக்கு ஏற்பட்டது ஆகையினாலே அந்த இடத்துல அசோகவனம் தம்பட்டது இவரை பார்த்து பட்சிகள் கத்தித்து பட்சிகள் கத்தினா யாராவது எழுந்துட போகிறாளேன்ற பயம் வேறு இருந்தது வெள்ளை வேஷ்டி வேறு அந்த வேஷ்டியை மறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போனார் ஒரு இடத்துல ஒரு பெண் இருக்கா அவள் அந்த மண்டோதரிக்கு சொன்ன லட்சணத்தோடு ஊற்றி இருக்கா சுற்றி பார்த்தா ஏகாட்சி ஏககர்ணிகள் இப்படிப்பட்டவா இருக்கா இது எப்படி இருக்கிறான்னா செவ்வாய் கிரகத்தை பீடிக்க செவ்வாயால் பீடிக்கப்பட்ட ரோகிணி மாதிரி இருக்கா இதுக்கெல்லாம் அர்த்தம் நமக்கு தெரியாது எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒன்று அவர் சொல்கிறார் அது மாதிரி <laughs> செவ்வாயால் பீடிக்கப்பட்ட ரோகிணி மாதிரியாக ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய் கிரகத்தால் பீடிக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி அவள் அந்த இடத்துல இருக்கா உள்ள தணலுக்கு தெரியாத அந்த இதுவால் மூடி சாம்பலால் மூடி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அவள் இருக்கான்னு அவளை பார்க்குற அவள் அழுதுன்றிருக்கா கிட்டக்க கிட்டக விட்டு அந்த மரத்து மேலேயே இருக்கிறவர் ரொம்ப கிட்டக்க நெருங்கிட்டார் அவள் அழுதுன்றிருக்கா அப்போது அந்த விற்த்தாந்தம் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டுருக்க அந்த இடத்துல பக்கத்தில் இப்படி கண்ணை இருக்குன்னா ஒரு சில ஆபரணங்கள் கிளையில் தொங்கின்னு இருக்கு அவள் மீதி ஆபரணத்தை அந்த போட்டுனது போக மீதி அவள் எடுத்து போட்டால் பாருங்க ஒரு துணியில் வஸ்திரத்தை கட்டி வானர் ஆள் இருக்கா இங்கே அப்படின்னு சொல்லி ரிஷிமுக பருவத்துக்கிட்ட போட்டாலே அது தவிர அவள் அந்த அனசூயா கொடுத்ததான ஆபரணங்களில் அப்போ கூட அங்கே பெருமாள் கேட்குறார் இது இதெல்லாம் சீத்தை இது இன்னும் ஒரு சில ஆபரணங்கள் இல்லை அப்படிங்கிறார் அவர் அங்கே போட்ட ஆபரணம் தவிர மீதி ஆபரணம் மரத்து கலையில் அவள் மாட்டி வச்சிருக்கா ஆகினா அந்த ஏகாட்சி ஏகன்னிக்கெலாம் போட்டுக்கிறதுக்கு ஆசை இல்லை போல இருக்கு அது யாரும் திருநிலையோ என்னவோ தெரியல பாவம் இந்த ஆபரணத்தையும் பார்த்தார் மீதி ஆபரணத்தையும் பார்த்த அவள் அந்த இருக்கிற இடத்தையும் பார்த்தேன் அவள் இருக்கா இவெல்லாம் தூங்கிட்டு இருக்கா இவ மட்டும் அழுதுண்டு வேற இருக்கா அதனால் அவளை பார்த்தா இவ இவளாகத்தான் இருக்கணும் என்று இருக்கு இந்த நிலையிலையும் ஒரு தர்மிஷ்டையாக இருக்கா மேலே அவள் சொல்லக்கூடிய வார்த்தையும் பார்த்துட்டு மேலே அவள் இடத்துல பேசுகிற வார்த்தையும் பார்த்து சொல்ல துஷ்கரம் கிருதவான் ராமஹா ஹீனோ எதனை நடுவு நடுவில் அவர் பெட்ரூம் உள்ளே நாம் நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு மன சந்தோஷம் இதெல்லாம் இருக்குது நாம் நமக்கு இவ்வளோ சக்தி இருக்கா நாம் இதுவை தாண்டினோம் அப்படிலாம் நினச்சவ துஷ்கிருதம் கிருதவான் ராம ஹீனோ எதனையா பிரபு தாரயத் ஆத்மனோ தேகன் நதுக்கேனாவ சீதத்தி துஷ்கரம் துஷ்கிருதம் கிருதவான் ராமஹா நாகம் அப்படின்னு நம்ம பெரியவா அதில் பதம் கூட்டினான் துஷ்கிருதம் பண்ணவன் இதனால துஷ்கிருதம் தாம் பண்ண துஷ்கிருதம்னா எல்லாராலையும் முடியாது நாம் பண்ணோம்னு நினச்சிட்டு இருந்தான் துஷ்கிருதம் கிருதவான் ராமஹா நாகம் நாம் பண்ணலை கடலை தாண்டினது பெருசு இல்லை இப்படிப்பட்டவளை ஆம்பியாளா பெற்று அங்கே அவன் அழுத போது என்ன இவன் இப்படி அழகான ஒரு க்ஷத்ரியன் சின்ன வயசு வார்த்தை இப்படி அழகான இவன் நாம் நினச்சோம் இன்னுமா அவன் உயிரோடு இருக்கான்னு நினைக்கிறார் இங்கே துஷ்கிருதம் கிருதவான் ராமஹா ஹீனோ எதனையா பிரபு தாரயத் ஆத்மனோ தேகம் அதுக்காக என்ன பண்ண முடியும் உயிரையா மாச்சிக்க முடியும்னா நான் துக்கேன்னு அவசியத்தி நான் என்ன அவன் மலை மேலே ஏறி குதிக்கணும்னா சொன்னேன் சமுதத்தில் விடனா சொன்னோம் இந்த ஐஸ் எப்படியானா உருகிறதோ அது மாதிரி அவன் உடம்பு உருகி போட்டுருவேன் நான் கணக்க இது மாதிரி நைஷ்டிகனா இல்லாத இது மாதிரி ஒரு பதிவிரதம் எனக்கு ஆம்பியால் ஆட்டு இருந்து பிரிய இருந்தால் உடனே நான் ஐஸ் கட்டி உருகிற மாதிரி உருகி போயிட்டுருக்குமா என் உடம்பு இன்னும் கல்லாக தானே இருக்கான் அவன் அப்படின்னு இவர் திருப்பி அந்தளவு நினச்சார் அவரை பார்த்து அதுக்கப்புறம் இவர் நிறந்துருக்கே அவன் பின்னால் வரான் ஒவ்வொரு நாளும் பின்மால வந்துட்டு போவான் அவன் இவளை பயமுடுத்திட்டு அவளையும் மறுபடியும் இவளை மனசை மாற்றுறதுக்கு வழியை பாருங்கோ அப்படின்னு அந்த பின்னால் வேலை அவங்க எழுந்து வந்து அவன் மிரட்டுறான் இன்றைக்கி அதிகமாகவே மிரட்டுறான் இன்னும் ரெண்டு மாதம் நான் டைம் கொடுக்குறேன் உனக்கு ரெண்டு மாதத்துக்குள்ளே மனசை மாற்றிக்கல அப்படின்னு சொன்னால் நீ ஆகாரமாவே நாங்கள் மாம்சத்தெலாம் சாப்பிடக்கூடியவா எதை வேணாலும் சாப்பிட்றவா அப்படி யாரோ தான் I will eat anything which is cooked அப்படின்னு போடுறான் அது மாதிரிலாம் போடுற மாதிரி இப்போ மனுஷாலே இருக்கா அந்த காலத்தில் இருக்கான்னு சொன்னால் இந்த காலத்துலேயே மனுஷா இருக்கான்னா அந்த காலத்தில் அப்படி இருக்க மாட்டாளா அதனால நான் ஷார்ட் இதெல்லாம் மிகப்படுத்தி சொன்னது இல்லைன்றது சொன்னேன் இப்பயே மனுஷா இருக்கா அது மாதிரி இருக்கா அதனால் அப்படின்னு சொல்கிறதுனால நான் ஷார்ட் விடுவேன் அப்படின்னு மிரட்டுறான் இவ புல்ல எடுத்து போட்டுட்டு அவங்ககிட்ட வார்த்தை சொல்லி அனுப்புறா சரி அவளு இவளுக்கும் மனசு நாம் இதாக பண்ணிட்டு விடலாமா அப்படிங்கிற எண்ணம் தோன்றது இவளுக்கு அப்போது அப்பயும் உபதேசம் பண்ணுறா இன்னைக்கு நிவர்த்தைத மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா நமாம் பிரார்த்தித்தும் யுக்தா துவம் சித்திமிவ பாபகிறது பாபத்தையே பண்ணிட்டு இனிமேல் பாபத்தை விட்டு வெளில வந்து உபாயானம் பண்ணி மோட்சம் போகிறதுக்கு ஆசை இல்லாமல் நான் பாபத்தை பண்ணிட்டே இருப்பேன் மோட்சத்துக்கு ஒரு உபாயம் பண்ண மாட்டேன் ஆனால் மோட்சம் ஓணும்னு ஆசைப்படுறவனுடைய கத்தி என்னவோ அதை மாதிரி தான் உன் உனக்கு நான் பிறப்புது எப்படி ஆனால் பாபத்திலேயே தொடர்ந்து நீடிச்சுண்டு பாபத்திலேருந்து உபரதி வந்து இனிமேல் நாம் நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி மோட்சத்துக்கு உண்டான உபாயத்தை பண்ணாதவால் எப்படி மோட்சம் கெட்ட முடியாதோ அது மாதிரியாக பாபம் பாபத்திலேயே புத்தி இருந்து உபாயானுசாரத்தில் புத்தி இல்லாதவளாலே மோட்சம் எப்படி அடைய முடியாதோ அப்படி ஒன்னால் என்னை ஒரு காலமும் அடைய முடியாது அது மாத்திரம் இல்லை ஏன் உனக்கு கொஞ்சம் புத்தியை மாற்றி அவள் தாயாவே நினச்சிட்டு பேசுகிறா பாவம் புத்தியை கொஞ்சம் மாற்றிக்கோ சாஸ்திரத்தில் காமத்தை வானான்னு சொல்லி அது வைக்க வேண்டிய இடத்துல வையேன் என்னிடத்துல என்கிட்ட எவ்வளோ ஆசை வைக்கணும்னு பார்க்குறேன் இது மொத்தத்தையும் சேர்த்து அவன் மந்தோதரிக்கிட்ட ஆசை வையேன் உன்னை யார் வானாங்கிறா சாஸ்திரம் எங்கே தடுத்தது ஏன் இப்படி பண்ணுற ஆகினால் நிவர்த்தித மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிரீதி மொத்தத்தையும் கொண்டு போய் அவகிட்ட வை மந்தோதரி கிட்டக்க வையே நமாம் பிரார்த்தயிதும் யுக்தா யுக் யுக்தஸ்துவம் சித்திமி சித்திமிவ பாபகிருது இக சந்தோ நவாசந்தி சதோவா வர்த்தசே ததாச்ச விபரீதாதே புத்தி வர்ஜிதா இங்கே நல்லவாலே இல்லையா நல்லது சொல்கிறதுக்கே மகிஷா இல்லையா ஏற்கனவே திருச்சடையை பார்த்து நல்லவா இருக்கான்னு தெரியுது இகசந்தோ உன் தேசத்தில் நல்லவாலே இல்லையா அல்லது நீ நல்லவா இருந்து ஈகசந்தோன ஈகசந்தோன சந்தி அப்படின்னு அர்த்தம் இங்கே நல்லவா இருந்துதான் இருக்கா எந்த தேசத்துலயும் எந்த காலத்துலையும் நாலு பேர் நல்லவாளாக இருப்பா ஏன் விபீஷணனே இருக்கானே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் இங்கேயும் இருக்கா அவள் சொல்கிற வார்த்தையை நீ கேட்குறது இல்லையா நான் கேட்கறது இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒருத்தனுடைய ஒருத்தனுடைய கேரக்டரே காட்டுறதை அவன் யார்கிட்ட பழகிட்டு இருக்கான் பெரியவா சொல்கிறத கேட்குறானா இல்லையான்றது அவன் பார்த்தாலே தது ததாச்ச விபரீதாதே புத்தி ஆச்சார ஆச்சாரவர்த்திதா ஒழுக்கம் கெட்ட அறிவு ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா அவன் சத்சங்கத்தில் இல்லை நல்லவா கிட்ட விஷயத்த கேட்கல நல்லதை சொல்லலை நல்லதை வாசிக்கலை வாசி காட்டாலும் போகிறான் யாரும் நல்லவாகிட்ட அவனுக்கு பழக்கம் இல்லைன்றது அவனுடைய நடத்தையே காட்டுது ததாச்சும் விபரீதாதே புத்தி ஆச்சார வர்த்திதா சொல்றத கேளு தப்பு பண்ணுறது ஏதோ நடந்துருத்து நினச்சதை பற்றி பழைசை பற்றி நினச்சிக்காத மறந்துரு இனிமேல் நன்னா ஆயிடலாம் என் வஸ்துவை கொண்டு போய் யாருடைய வஸ்துவை அவங்ககிட்ட கொடுத்துரு கொடுத்துட்டு அவன் தான் மித்திரம் உபயோகம் கருத்தம் ஒரு சார் சொல்லுவா நான் கையை கூப்பினாலே அவர் என்ன சேவிச்சேருவா இங்கே வேணா அதோட சேவின்னு சொல்கிறதுக்கு பதில் இவன் என்ன சொல்கிறா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறா அவங்ககிட்ட நீ ஃப்ரெண்ட் ஆகிடும் என்னை கொண்டு போய் கொடுத்துட்டு ராமன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடும் அவனே எல்லாத்தையும் மறந்துடுவான் தப்பு காரியம் பண்ணுறது விட்டு தப்பு காரியம் பண்ணிட்டுமே நினச்சிக்கப்படாது தப்பு காரியத்தை விட்டு எப்படி வெளில வருதுன்றதுக்கு தானே வழியை பார்க்கணும் நீ மித்திரம் ஔபயிகம் கருத்தும் ராமஸ்தானம் பரீட்சதா மித்திரம் அவனை மித்திரமாகிக்கோ அதுக்காக அப்படி பண்ணிக்க மாட்டேன்னா அவனுக்கு வதம் தவிர்க்க முடியாது ஆகையினால வதஞ்ச அனிச்சதா கோரம் கோரமான வதம் சித்திர வதப்படுவேன் நீனு துயாசோ புருஷபா விதிதா இல்லை இந்த இது மாதிரி தப்பு பண்ணுவாளா யாராவது ஒத்துப்பாளா அப்படின்னு கேள்வி கேட்பா விதித சகி தர்மஜா சரணா அவன் வேற மனுஷன் அவன் நீ திருப்பி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவன் அவசியம் மாற்றிப்பான் இந்த சந்தேகத்தை வச்சுக்காத ஒரு என்ன அப்படின்னா திருட்டாவிட்டு திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் வரும் திருப்பி கொடுத்தா நமக்கு கெட்ட பேர் வருமோங்கிற எண்ணம் வரும் இல்லை அவா நம்ம பற்றி இதுவாகிடுவாளும் பக்கத்தாத்துலேருந்து டம்ளர் எடுத்து வெளி டம்ளர்னா அவகிட்ட போய் இந்த குழந்தையை கூட்டின்னு போய் வானா இது மாதிரி குழந்தை தப்பு பண்ணிட்டு அது சின்ன குழந்தை பகுத்தறிவு இல்லைன்னு சொல்லி நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லி அவகிட்ட ஏதோ குழந்தை தெரியாமல் எடுத்து வந்து கொடுத்துட்டு வந்தால் பரவாயில்ல அப் அதை கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது ஆனால் நம்ம குழந்தைய இப்படி பண்ணுறதுன்னு சொல்லக்கூடாதுன்னா எங்காத்து மாமாவுக்கு அறுபதாம் கல்யாணம் ஆச்சு இப்போ நிறைய டம்ளர் வந்திருக்கு நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க <laughs> அப்படின்னு அவாத்து டம்ளரையே அவாத்து டம்ளரையே அவா கிட்ட கொடுத்துட்டு ஏன்னா அந்த டம்ளர் நம்மத்தில் இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது ஆனால் அப்படி திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் கூட எங்காத்தில் இப்போ தான் அறுபதாம் கல்யாணம் ஆச்சு அதனால் பத்து டம்ளர் வந்திருக்கு அதில் நீங்கள் ஒன்று வச்சுக்கணும் அவாத டம்ளரே கிட்ட கொடுத்தா சௌரியம் போகாது அப்படின்னு சொல்ற மாதிரியாக நீ அப்படிலாம் நினச்சிக்காத உலோகத்தில் என்ன பண்ணுவா நிறைய பேருக்கு மனசு மாறும் ஆனால் அதை மறுபடியும் பண்ணிட்டா நமக்கு கெட்ட பேர் வரும் முதலிய காரியத்தால் பண்ணிடுவா அப்ப அது உனக்கு புரியலன்னா போனால் கேட்டுடு அப்படின்னா தெரிஞ்சுக்க அவளும் சொல்றாரு not knowing is not sin அப்படின்னு சொல்கிறா தெரிஞ்சுக்காது அறிவில்லாத இருக்கிறதோ விபரீதமாக புரிஞ்சுக்கிறது கூட தப்பு இல்லை ஆனால் நம்மளால் ஒருத்தருக்கு பாதிப்பு வருதுன்னா அதை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நம்ம மாற்றிக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும் அந்தளவாவது மனுஷத்துவம் இருந்தால் நம்மால் ஒருத்தருக்கு இம்சை வரக்கூடாதுன்ற அளவுக்காவது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அது அது அந்தளவு பெருமாள் யாருக்கும் வாசிக்காதவாளுக்கும் புத்தி கொடுத்துருப்பான் அந்த மனசுக்குள்ளே ஒரு தப்பு பண்ணால் நம்ம தப்பு பண்ணுறோன்ற எண்ணத்தை பெருமாள் கொடுக்காதே இருக்க மாட்டேன் அவன் தான் கூடவே சாட்சியாகவே இருக்கேன் எனக்கு பெருமாள் ஆள் உள்ளுவா நான் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அழுதி என்று மற்றவாள் நான் ஏமாற்றலாம் உன்னை ஏமாற்ற முடியுமான்னு நினச்சி பார்த்துட்டு எனக்கு இந்த சிரிப்பு கூட வர்றது ஒரு சில நான் ஏமாத்தலாம் இந்த விழா எலும்புலாம் விழா வர சிரிச்சுட்டேன் நான் நான் எல்லாரும் ஏமாத்தலாம் பகவானை ஏமாற்ற முடியுமான்னு நினச்சி நாம் பண்ணுறது நல்லா நினச்சா ரங்கா ஒன்று நினச்சா எனக்கு இந்த விழா எலும்புலாம் வலிக்கிற மாதிரி சிரிப்பு வருதுங்கிறார் ஆழ்வார் விழவர சிரித்திட்டேன் உள்ளுவார் உள்ளிட்டு எல்லாம் உடனிருந்து அருதி என்று வெல்கி போய் என்னுள்ளேனா அதிக வெக்கம் வந்தாலும் சிரிப்பு வரும் அதனால் அந்த வெக்கத்தால் நான் சிரிக்கிறேன் விலகி போய் என்னும் நான் விளவர சிரித்திட்டேனே அப்படின்னு சாய்கிறார் அது மாதிரியே திருப்பி கொடுத்துட்டா அவன் எங் என் ஆம்பியானை பற்றி தெரியாது உடனே அவன் திருப்பி கொடுத்துட்டாடா சந்தோஷம்னா அவனுக்கு ததியாராதனை கூட பண்ணுவான் என் ஆம்பியான் அவன் விதிதசகி தர்மஜான் தர்மத்தில் நிலச்சிருக்கான் யாராவது தப்பு பண்ணுவான் அவன் மனசு திருந்துட்டானேன்னு பார்ப்பான் அவன் பண்ணதுக்கு ரெண்டு அடி போடுவோன்னு கூட நினைக்கக்கூடியவன் இல்லை அவன் விதி விதிதசகி தர்மஜா சரணாகத வசலா தேன மைத்ரி பவத்துதே அப்போ கூட நீ காலில் உழுவுன்ற சப்தத்தை அவன் பயன்படுத்தவே இல்லை காலில் விழுன்ற சப்தமே சொல்ல நீ அவங்ககிட்ட நண்பன் ஆயிடு நண்பன் ஆயிடு அப்படின்னு சொல்கிற எது ஜீவித மிச்சதி அவன் அது கேட்டால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டான் அவன் அவனுக்கு வாமஹா காமஹா மனுஷியானாம்னு அவனுக்கு இதுக்கு தோணல ஆகையினாலே அப்படி ஆச்சு ரெண்டு மாதம் கெடு கொடுத்துட்டு போனான் அசந்தேஷாத்து ராமசிய அவன் இல்லை என்னாலேயே ஒன்றை போ இது பண்ண முடியும் அசந்தேஷாத்து ராமசிய தபசஸ்ய அனுபாலனாத்து நத்வா குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்கதா என்னாலேயே கூட உன்னை அழிக்க முடியும்னு அவர் சொல்கிறார் என்னாலேயே கூட உன்னை அழிக்க முடியும் ஆனால் அவன் வந்து உன்னை அழிச்சுட்டு கொண்டு போனோம் ஏன்னா மகாபுருஷன் அவன் அவனுக்கு கொத்த வரக்கூடாதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவன் அரைக்கீரை பார்த்துட்டு இன்னும் நீங்கள் தீவிரப்படுத்தணும் ஹிம்சையை தீவிரப்படுத்தணும் அது சாமதான பேனதண்டத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் இருக்கிறது போராது ப்ராஜெக்ட் சீக்கிரம் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா பாருங்க டார்கெட் டேட்டை முன்ன முன்ன ஃபிக்ஸ் பண்ணான்னு சொல்கிறா பாருங்க அடிக்கடி வர வேண்டியிருக்கும் பிம்மால பின்னால் வந்துட்டுருக்கேன் இனிமேல் அடிக்கடி வர வேண்டியிருக்கும் நீங்கள் சீக்கிரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு போனால் அவளும் உயிரை ஓட்டுறதுக்கு என்ன அப்போது திரிஜட இதை மொத்தத்தையும் கேட்டுருக்கார் மேலேருந்து திரிஜடை பேச தொடங்கினால் திரிஜடை தன்னுடைய சொப்னத்தை சொன்னால் பாருங்கோ இவளை இது பண்ணுறதை விட்டுடுங்கோ நான் ஒரு கனவு கண்டேன் துஸ்வப்னம் கண்டேன் அதில் இவனுடைய பர்த்தாவுக்கு விஜயம் ஏற்படுறது சீதனுடைய பர்த்தாவுக்கு விஜயம் ஏற்படுது அவன் பீதாம்பர சாத்தின்று ஆணையில் ஊர்வலம் வரான் அது மாதிரியாக ராமன் மடியில் சீத்தை படுத்துட்டுருக்கா இதை நான் கனவு காண்றேன் இது மாதிரி தேவர்கள் எல்லாம் அவனுக்கு அபிஷேகம் பண்ணுறா ராமனுக்கு தேவதைகள்லாம் அபிஷேகம் பண்ணுறா அந்த நிலையில் இருக்கேன் இன்னொன்று ஏன் அந்த கொஞ்ச நாள் ராமனாக தெரிகிறான் என் மனசில் அந்த டக்குனு உருவம் பார்த்தா விஷ்ணு விஷ்ணு ராமன் விஷ்ணு ராமன் விஷ்ணு ராமன் அந்த கனவுல மாறுறது எனக்கு ராமன் விஷ்ணு ராமனுடைய ரூபம் விஷ்ணுவோட ரூபம் அதாவது பஞ்சாயத்தோட இருக்கிற ரூபம் வில்லோட இருக்கிற ரூபம் ராமன் விஷ்ணு ராமன் விஷ்ணு ராமன் விஷ்ணுன்னு மாறுறது அந்த கனவுல கூட அப்படி மாறுறது இதெல்லாம் பார்த்தா இவளுக்கு நல்ல காலம் ஏற்பட்டுன்றது தெரியுது அதே நம்ம ராவணன் இருக்கானே அவன் மொட்டை அடிச்சுட்டு இருக்கான் எண்ணெய் வழிஞ்சிட்டு இருக்கான் கழுத பூட்டப்பட்ட தேரில் போயின்னு இருக்கான் அவன் போய் ஒரு மலைக்குழியில் விழறான் கூட கும்பகர்ணனும் விழறான் அதே மாத்திரம் இல்லாத விபீஷணன் இருக்கானே விபீஷணன் நாலு பேரோட அவன் சௌக்கியமாக இருக்கான் அவனுக்கு யாரோ அபிஷேகம் பண்ணுறா இந்த அளவுக்கு நான் பார்க்குறேன் அதனால் நீங்கள் வந்து இனிமேல் நிறுத்திக்குங்கோ ஏகஸ்தத்திர மயாதிருஷ்டா விபீஷணா சதுர்பிஹி சஜிவைஹி சார்தம் அவன் நாலு பேரோட எங்கேயோ கிளம்பி போகிறான் அப்புறம் அவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது அவனை எல்லாரும் சோத்திரம் பண்ணுறா அவனுக்கு ஏதோ விழா கொண்டாடுறா இந்தளவு எனக்கு தெரியுது அப்படின்னா அதனால் ராகவாதி பயம் கோரம் ராட்சசானா உபஸ்திதம் ராட்சசானா உபஸ்திதனா உபஸ்திதம் அவங்க மேலேயும் உட்காந்துருக்கான்னு அர்த்தம் கிட்டக வந்துருத்தோன்னு அர்த்தம் கோரமான பயம் கிட்டக வந்துருத்து அப்படின்னா கிட்டக இந்த ரூபத்திலேயே வந்திருக்குன்னு அர்த்தம் பண்ணலாம் இவன் சொல்லிட்டு இருக்க திருஜனை சொல்லிட்டு இருக்கா இங்க பிராட்டி இருக்கா அங்க மேலதானே தானே உட்காந்துருக்கான் இவன் உபஸ்திதம்னா இங்கேயே இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா கிட்டக நெருங்கிடுத்து அப்படின்னு அர்த்தம் அதனாலே ராகவாதி பயம் கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம் அபியாச்சாம வைதேகிம் ஏதத்தி மம ரோச்சதே ராகவாதி பயம் கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம் ஐயோ மோட்சம் போகணும்னு ஆசை இருக்குது பக்தி யோகம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஒரு பயம் வருது பாருங்க அது கார்பண்யத்தை சொல்கிறது அங்கே இங்கே வந்திருக்க பயம் இருக்க நம்மால் இனி நம்ம காப்பாற்றி கொள்ள முடியாதுங்கிற அந்த பயம் இருக்க அது கார்பண்யத்தை காட்டுறது அபியாச்சாம வைதேகியம் அவளை யாச்சிப்போம் எங்களை காப்பாதுன்னு யாச்சிப்போம்னு சொன்னதுனால கோப்துத்த வர்ணத்தை சொல்கிறா வைதேகிம் ஏதத்தியம் அமரோச்சதே பணிபாத பிரசன்னா பணிபாத பிரசன்னா அப்படின்னு சொன்னால் ஆத்ம நிக்ஷேபத்தை சொல்கிறது ஆத்மா ரக்ஷா பரத்தை அவர் இடத்துல கொடுக்க சொல்கிறது இந்த பிரதி இந்த இந்த இதுவே அவனுக்கு காளிதாசனுக்கு ரொம்ப பிடிச்ச இது இந்த திஜட சரணாகதி காளிதாசனுக்கு ரொம்ப மனது நம்ம பெரிவா ஸ்ரீசூக்தியில் மாத்திரம் இல்லை சம்பு ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணுற சந்திரசேகரன்ற அந்த வியாக்கியா தான் சந்திரசேகரன் அப்படின்னா கண்டிப்பாக வைஷ்ணவாலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பேரை பார்த்தா இந்த பிரபத்தியோட அங்கத்தெல்லாம் எடுத்து அந்த இடத்துல கோட் பண்ணி அந்த அளவு ஆக்சுவலாக அந்த அப்பா சொல்ல பா பார்த்துட்டு அவருக்கு ஆச்சரியம் எங்கள் அப்பாவுக்கு சம்புராமாயணம் பாடம் சொல்லும்போது என்ன அவைஷ்ணவா இதை எழுதிட்டு இருக்கா என்ன ஆச்சரியமாக இருக்குது இந்த எதையாவது இந்த சம்புராமாயணம் இந்த வியாக்கியான இந்த போஷனை அப்படியே எடுத்து எங்கேயாவது போட்டால் இது சுவாமி தேசியம் வந்துட்டு சொல்லுவாடா அதை மாதிரி இருக்கு வியாக்கியானம் அப்படின்னு இந்த அஞ்சு அங்குகள் இருக்குது பிரபத்திக்குன்னு கொண்டு அதுவும் அப்படி சொன்ன சம்பூர்ணமான வியாக்கியானத்தில் பிரபத்தி இருக்குது அபி அபியாச்சாம வைதேகி பிரணிபாத பிரசன்னாகி பிரணிபாத பிரசன்னார் தான் அவன் எடுத்து ரகு திக்விஜயம் பண்ணிட்டு வரான் ரகு கிட்ட சண்டை போடுவானா சண்டை போடுங்கோ அயோக்கிய ராஜ்யால் அதிகம் போயிட்டான் நான் பாரத தேசம் மொத்தம் நார்த் ஈஸ்ட்லேருந்து அப்படி போய் இப்படி சுற்றிட்டு வந்து அயோத்திக்கு வரதுக்கு பார்க்குறான் அப்போது எல்லோரும் பயந்துடுறான் அவங்ககிட்ட யாரும் அவங்ககிட்ட சண்டைக்கு வரல நாங்கள் நேர்மையாக நடந்துக்கிறோன்னா அவளை அந்த இடத்துலையே வைக்கிறான் நாங்கள் நேர்மையாக நடந்துக்க மாட்டோம் ஜனங்களுக்கு கஷ்டம் கொடுப்போம்னா அந்த ஏதோ தன்னிடத்தில் ஆ இது பண்ணிக்கிறான் அவன் அவன் பெரும்பாலான இடத்துல எல்லைக்கு வரும்போது சண்டை போடுவான்னு பார்த்தா பூர்ணகும்பம் கொடுத்து சேவிச்சுடுறா அவன் ரகுவை சேவிச்சுடா அங்கே அபநீத சிரஸ்திரானாக அவன் பாருங்க இந்த பிரபத்திக்கு உண்டான அங்கத்தில் கார்பண்யம் மகாவிஸ்வாசம் ரெண்டுத்தையும் சொல்லணும் அவள் இடத்துல அவள் ரகு உள்ளவரானோ இல்லையோ அந்த எல்லையில் கிரீடத்தை எடுத்து கீழே வச்சுடுறா அது கார்பண்யத்தை காட்டுறது நான் ஏழை உன்னை எதிர்க்க முடியாதுன்றது காட்டுறது அபநீத சிரஸ்திரானாக சேஷாஸ்தம் சரணம் எய்ஹோ சரண சப்தத்தையும் பயன்படுத்தினான் காளிதாசன் அதை கார்பண்ணியத்தை காட்டக்கூடிய கிரீடாதிகளை எடுத்து அவன் காலில் வச்சுட்டு அவனை சரணா சரணாகிதி பண்ணுறான் அவனிடத்துல பிரணிபாத பிரதீகாரா இந்த திருச்சட இருக்கக்கூடிய பதம் மொத்தத்தையும் அவன் அங்கே இதில் கொண்டு போய் ரகுவம்சத்தில் வச்சுருக்கான் அவன் அந்த சப்தத்தை மாற்றப்படாது ஆதிகவின்றதுக்காக பிரணிபாத பிரதீகாரா சம்ரம்போகி மகாத்மனாம் மகான்களுடைய கோபமெல்லாம் மகான்களுடைய கோபத்துக்கு மருந்து சரணாகதி அப்படின்னு அவன் அந்த இடத்துல சொல்கிறான் என்னாலே பிரணிபாத பிரசன்னாகி ஆத்ம நிக்ஷேபம் ம மைசிலி ஜனகாத்மஜா அலம் ஏஷா பரித்ராதம் ராகவாத்து ராட்சசிகனம் அலம் ஏஷா பரித்ராதம் இது மகாவிஸ்வாசத்தை சொல்கிறது ஓ நாம் இவ்வளோ கிள்ளின்னு இருந்தோமே வர்சிதாமபி யாஜத்வம் நீங்கள் திருப்பி கேள்வி கேட்கலாம் இவ்வளோ நாடி வரை இத்தனை மாதமாக நம்ம அவளை வந்து தொலைய கிள்ளியிருக்கோம் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் வாக்கால் அவளை கண்டபடி பேசியிருக்குமே அவள் காப்பாற்றுவானா அவளுக்கு இவன் குடைச்சவன் இல்லை ஆகினால ஓ என்னாம் விதி தசகி தர்மஜா சரணாகத வத்சலா தேன மைத்திரி பௌத்ததே எது ஜீவிதம் மிச்சசின்னு பிராட்டி சொன்னது அவ்வளோ வசந்தது இல்லை ஸ்ரீஜட சீதையை பற்றி சொல்கிறா இவன் என்ன சொல்கிறனா அலமேஷா பரித்ராதும் ராகவாது ராட்சசீகனம் இவளை அவசியம் காப்பாத்துவா இந்த ராகவனிடத்திலிருந்து வந்திருக்க பயத்திலிருந்து ராகவனிடத்திலிருந்து இவள் நம்மை அவசியம் காப்பாற்றுவாள் அதனால அது மாதிரி பத்சிதாமபி யாஜது இவ்வளோ நாளைக்கு கிள்ளிண்டு இருந்தமே இவளை வாக்கால இவளை சுட்டு இருந்தமே கூட நீங்கள் நினைக்காதுங்கள் இது எல்லாத்தையும் இவள் மறந்துடுவா சரணாகதி பண்ணா அப்படி இருந்தாலும் மகா விஸ்வாசத்தை சொல்கிறா அவள் அலமேஷா பரித்ராதம் ராகவாது ததரம் குரூர வாக்கி இதுலேருந்து இனிமேலாவது நான் சொல்லிட்டாவிட்டு விட்டு இனிமேட்டாவது குரூரமான வாக்கியத்தை பயன்படுத்தாதுங்கள் அப்போ பிராதிகுல்ய வர்ஜனத்தை சொல்கிறார் இனிமேலாவது இனிமேட்டு இந்த வார்த்தையெல்லாம் பேசாதுங்கோன்னு சொல்லி சுவாம் துமேவா இடத்துல மங்கள சொல்ல சொல்ல ஆரம்பிங்கோ ஆணுகுல்ய சங்கல்பம் ஆணுகுல்ய சங்கல்பம் சா சாந்தமேவா விதீயதாம் ததலம் கூற வாக்கியனா பிராதிகூல்யச வர்ஜனம் அலமேஷா பரித்ராதும் பர்சிதாபியாஜத்துவம் மகாவிஸ்வாசம் பணிபாத பிரசனாமி அங்கியான ஆத்மநிக்ஷேபம் அபியாச்சாம கோப்துத்துவர்ணம் ராகவாதி பயங்கோரம் அவஸ்தான் கார்பண்யம் பூர்ண அங்கத்தை வச்சு இதை சுவாமி தேசிகன் இதுக்கே ஒரு நாலு நாள் இது சொல்லலாம் அந்த அளவுக்கு சாத்திரிக்கா அவள் சரணா அவள் சொன்னான் அப்படி சொன்ன உடனே அவள் சொல்லியிருக்கா இவள் வந்து முடிச்சுக்கலாமான்ற எண்ணத்தில் இருந்திருக்கா அப்போ அவர் பார்க்குற இப்போ எப்படி சொல்கிறது இப்போ நாமும் அவளும் காமரூபியாக இருக்கா நாம் வந்தோம்னா நாம் ராமன்கிட்டேருந்து வந்தோன்றதை எப்படி தெரிவிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது இந்த கேள்வெல்லாம் இருக்குது அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேயோ லைட் மியூசிக் கேட்குற மாதிரியாக அது ரொம்ப இதுவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜினாம் ஏதோ இப்போது நாம் ராமாயணம் பாராயணம் பண்ணால் எப்படி இருக்கும் அது சின்ன குரலில் பாராயணம் பண்ணுறவாளாக இருந்தால் எப்படி இருக்கும் ஆற்றுல யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு சின்ன குரலில் பாராயணம் பண்ணுறவாளாக இருக்கும் அது மாதிரி எங்கள் பாராயணம் நடக்கிற மாதிரியாக இவர் அந்த மரத்துலேருந்து சொல்கிறார் அதை அவர் அந்த ராமாயண கதையை நடந்த வரை இருக்கிற கதையை தசரதன் எப்படிப்பட்டவன் அவனுக்கு படபலம் எதுன்றதை ஆரம்பித்து சொல்லிட்டு வர சொல்லிட்டு வரதுல கூட புத்திசாலித்தனம் இருக்குது அதை அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே ரொம்ப நாடி சொல்லிவிட்டு அவளுக்கு தெரியாத விஷயத்தக்கூடாது அவ ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணுறாரு எது வரை அவளை தூக்கின்னு போனது வரை ரெண்டு மூணு ஸ்லோகம் அதுக்கப்புறம் சுகீவம் கூட சக்கியம் வந்தது எது அவளுக்கு பிரத்யேக தேகனமோ அதில் குறைக்கவே இல்லை அது அது புத்திசாலித்தனம் எத்தனை எவ்வளோ எந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்கு அவன் தசரதன் கிட்டே இருந்தான் தசரதன் ஒருத்தன் இருந்தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பரமசிவன் வாத்தியார் அவர் அவர் அந்த ஸ்கூல் சிலபஸுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது முதல்ல போய் உட்காந்து அவர் ஆ இலா சொல்லி தர மாட்டேன் <laughs> தசரதன் என்றொரு அயோத்தி என்றொரு ராஜ்யமா தசரதன் என்பவன் ஆண்டன் அவர் ஒரு தடவை சொன்னால் அவன் மூணு தடவை சொல்லணும் <laughs> இப்படியே சொல்லிட்டு அவர் தேசபக்தியும் அந்த இடத்துல அது தமிழ்நாடு பிரியணும்னு நினச்ச போது அவர் அதுக்கு நமக்கு இந்த ஐம்பது குழந்தைகளுக்கு நம்ம அந்த எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காக பாடம் சொல்லுவார் இந்த சுதந்திர தினம்லாம் அப்படிலாம் வந்தால் கோவிலில் ஸ்கூலில் கொடி ஏற்றிட்டு விட மாட்டேன் எங்கள் கையெல்லாம் கொய்ய கொடியை கொடுத்து அந்த மூணு கிராமத்துலேயும் அவன் வாசலில் தேசபக்தி பாடலில் பாடிட்டு சுற்றி வரணும் அதுக்கு யாரும் சம்பளம் கொடுத்தாரா சம்பளம் கொடுத்தாரா அவருக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா அவர் அவர் ஸ்டாண்டர்டாக அவர் ஒரு ஏன்னா அப்போல்லாம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண மாட்டா வாத்தியார்களை அவள் மேலே தோஷம் வந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் பண்ண மாட்டான் அவருக்கு தெரியும் நாம தான் பாஸ் ஃபெயில் போட போகிறோம் குழந்தைக்குன்னு அதனால் அவர் எதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருச்சுப்ப அந்த வெள்ளை வேட்டி அந்த துண்டு இத்தனைக்கும் இங்கே கவுடான்னு சொல்கிறோமே அது மாதிரி எங்கள் கவுண்டர்னு சொல்லுவாள் இன்னும் நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவர் நான் நினைக்காதே இருக்க மாட்டேன் அந்த விபூதி அது கா ஸ்கூலுக்கு எப்படி வந்தாரோ அதே மாதிரி யாதுக்கு போவேன் அந்த கசங்க கசங்கள் ஒன்றும் இருக்காது நல்ல சாரீரம் அந்த குரல் அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது மாதிரியாக அவர் அவர் சொல்கிற அந்த கதையை சொல்லிட்டுருக்க இந்த கதையை சொல்லும்போது கூட அனுமார் என்ன சொல்கிறேன்னா அவருக்கு தெரிஞ்ச கதையை சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்புறம் சுக்ரீவங்கிட்ட சக்கியம் எப்படி ஏற்பட்டது அதில் முக்கியமாக இவ போட்டா பாருங்க நகை அதை நான் என்ன சொல்ல ஏன்னா இவ போட்டதே இவளுக்கு தெரியும் அது ஊழ்ந்துருக்கு எடுத்திருக்கான்னு சொல்லணும் அந்த அளவுக்கு அப்புறம் அடையாளம் கொடுக்கறது இருக்கட்டும் கனையாடி கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் அந்த அளவுக்கு நம்ம முடியும் போது வார்த்தையாலே இவ்வளோ மகாவிஸ்வாசத்தை அவளுக்கு ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறேன் அப்புறம் அவள் நினைக்கா இது கனவா நினைவா அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கா இது கனவா இருக்குமா நினைவா இருக்குமா அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கா அப்போது அவன் கல்யாணி பத காதேயம் அப்புறம் பார்த்தா அவள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா அது க கனவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா அப்போது மனசுக்கு வருது கல்யாணி எந்த காரணத்தை உயிரை விடப்படாதுன்னு பெரியவா சொன்னாலே இந்த சுபாஷிதெல்லாம் சொல்லி வச்சால குழந்தைகளுக்கு அது எவ்வளோ நல்லது இதே ஸ்லோகம் அனு இவர் பரதாழ்வான் பதினாலு வருஷம் ஆயிடுத்துன்னா தான் விழுந்துருவேன்னு சொல்கிற இடத்துல கொஞ்சம் கூட மாற்ற அப்படின்னா இந்த பழமொழியை மாற்றப்படாது அப்படின்றதுக்காக சீத்தைக்கும் சீத்தைக்கும் அந்த பழமொழியை சொல்லி வச்சுருக்கா அவாத்தில் பரதனுக்கும் அந்த பழமொழியை சொல்லி வச்சுருக்கா இதே ஸ்லோகம் அங்கே பட்டாபிஷேக சர்க்கத்துலேயும் வருது பட்டாபிஷேக சர்க்கத்துக்கு முதல் சர்க்கம் பரத்வாஜர் ஆசிரமத்துலேருந்து அனுமார அவர் அனுப்பு பரதன் என்ன பண்ணுறான்னு பாருன்னு சொல்லி அனுப்புகிறாரு அப்போ வரும்போது அனுமார் வந்து அவரிடத்துல பேசி இதோ வந்துட்டோம் திரும்பி வந்துட்டோம்னு சொன்னபோது அவரும் தான் உயிரை எந்த சூழ்நிலை இருந்தாலும் உயிரை விடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா நமக்கு தெரியுமா பின்னாடி என்னென்ன சுகத்தை பெருமாள் கொடுக்க போகிறேன் நமக்கு எப்படி தெரியும் எது இந்த இப்போ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன்னா இந்த கஷ்டத்தை சுகப்பட்டவன் தான் கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த துக்கம் போக போகிறது இல்லை இல்லை என் வாழ்க்கையில் மொத்தமே கஷ்டம் கொடுத்துட்டேன் பெருமாள் இனிமேட்டு சுகம் கொடுக்கறதுக்கே வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கவே முடியாது நீ யார் அதை யோசிக்கிறதுக்கு கல்யாணி பதகாதேயம் லௌகிகி பிரதிபாதிமே லௌகிய நியாயம் இது லோகத்தில் சொல்கிறவா அம்மாவாக இருந்தால் குழந்தைக்கு சொல்லுவா எக்காரணத்தை கொண்டும் உயிரை விடப்படாது எந்த சூழ்நிலையிலையும் உயிரை ஒத்த தியாகம் பண்ணிக்கவே கூடாது ஏன்னா ஏத்தி ஜீவந்தமானந்தா நரம் பரிஷசதாதபி என்னைக்கோ ஒரு நாள் கன்னடக்காரா கூட சொல்கிறா ஜீவன் பத்ராணி பஷ்யத்தின்னு சொல்கிறாவா பஷ்யத்தினா பஷ்யத்தேவா எந்த இடத்துல அவதாரம் இல்லையோ அவசியம் அவதாரம் இருக்குன்னு அர்த்தம் நீ நூறு வயசு வாழ்ந்தால் ஏதோ ஒரு நல்லத்தை கண்ணால் நீ பார்க்கவே போகிறே அப்படின்னு அர்த்தம் ஜீவன் பத்ராணி பசதினா பத்ராணி பசியத்தேவான்னு அர்த்தம் பார்த்தா பாப்பே பார்க்காத போவேன்னு அர்த்தம் இல்லை சர்வம் வாக்கியம் சாவதாரணம்னு சம்ஸ்கிருதத்தில் அவதாரணம் இல்லாட்டா அதுக்கு ஏதோ அவதாரணத்தை சேர்த்துக்கணும் எல்லா வாக்கியமும் சாவதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுக்கிறதுனாலே கல்யாணி பதகாதேயம் இங்கே கூட இப்படி ஒரு சரித்திரத்தை நாம் காதலை கேட்குறோம் இவளுக்கு அவர் சொன்னதுலேயே நம்பிக்கை ஆக்சுவலாக அந்த கணையாளிலாம் அந்தளவுக்கு அவசியமே இல்லை ஆனால் பெருமாள் கொடுத்துருக்கேன்றது இருக்கட்டும் அவன் கரெக்டாக அந்த நகையை போட்டதெல்லாம் சொன்னேன் பாருங்க நான் நினச்சிப்பா நாம் பிளான் போர்ட்டில் போய் பேச இங்கேயிருந்து கலைஞர் போகும்போது அப்பா சொன்னதில் எதெல்லாம் முக்கியம் நேரம் அதெல்லாம் நம்ம சொல்லலை நாம் எதையோ சொல்லிட்டு வந்துட்டோம் இதை விட முக்கியம்னு ஒரு சொல்லிடுறேன் இது இதை நினச்சிக்கடா இதை யோசிச்சுக்கடா அப்படின்னு வேற அதை விட்டுட்டு திரும்பி போகும்போது தான் தோன்றது நம்ம எதை விட்டுட்டோம்னு அப்போ பேப்பரில் எழுதி வந்ததுக்கே இந்த கதி அவர் எங்கே பேப்பரில் எழுத வசத்தையே மறைச்சிக்கிற மரத்துல அப்போது எந்த இடத்துலையாவது அவர் மாறிருக்காரா பாருங்கள் எத்தை சொல்லணும் எதை அதிகம் சொல்லணும் எதை குறைச்சு சொல்லணும் அதை தெரிஞ்சு சொல்லியிருக்கார் அவர் அதை கேட்டேன் கல்யாணி பத காதேயம் லௌகி பிரதிபாதிமே ஏதி ஜீவந்தமானந்தா நரம் சதாதபி அப்புறம் சுக்ரீவ சக்கியத்தெல்லாம் சொன்னார் யான் ஞாபரண ஜாதானி பதிதானி மகீதலே தானி சர்வாணி ராமாய ஆணி அறிவுதபா அவர் சொல்கிறது நாங்கள் பண்ணோம் சக்கியம் ஏற்பட்டது அக்னி சாட்சியமாக சப்பி சக்கியம் ஏற்பட்டது எதெல்லாம் ஒரு பெண்ணானவள் ஆகாசத்துலேருந்து போட்டான்னு தோணித்தோ அதோடு எடுத்தும் போய் நாங்கள் அவர் இடத்துல காமிச்சோம் அவர் ஓனும் அழுதுட்டார் அதையும் வேற சொல்லணும் மறந்துட்டேன்னு சொல்லப்படாது அப்படியா எனக்கு சீத்தை ஆம்பியா இருக்கலா அப்படின்ற மாதிரி நிலையில் இருக்கேன்னு சொல்லப்படாது அந்த பிரேமத்தையும் ஒன்ன மேலே அவர் துடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லணும் அவன் பார்த்துட்டு அழுது போயிட்டார் அவர் அப்படின்னு சொல்லணும் அதுக்காக தானி சர்வாணி ராமாய ஆணிய ஹரி உதபாக ராமஸ்ய தரிசனா தரிசயாமா மாசு வானரோகம் மகாபாக இதெல்லாம் சொல்லிட்டு அவளுக்கு மகாவிஷ்ணு அந்த கனையாடெலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு வாக்காலேயே மகாவிஸ்வாசத்தை அவர் ஏற்படுத்திட்டோ வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா நான் அவர் சொன்ன விட்டு கேட்டா இவ்வளோ நன்னா பேசுறாரு நடுவில் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன் வானராணாம் நரானாஞ்ச கதமாசீத் சமாகமஹா இந்த சமாகமம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன தடால் நீங்கள் எங்கேயோ இருக்கோ ரிஷி முகப்படுறது அவன் அங்கேருந்து எண்ணத்துக்கு வந்திருக்கணும் எதுக்காக சக்கியம் ஏற்பட்டது அந்த பற்றி அவள் கேட்குறா வானராணான் நரானாஞ்ச இன்னொன்று ஜாதி ஜாதியோட கூடும் ஒரு நீங்கள் அஞ்சு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை இருபது வயசு குழந்தை முப்பது வயசு மனுஷன் எல்லாரையும் கொண்டு போய் ஒரு பிளே கிரவுண்டை கொடுங்க பத்து நிமிஷத்தில் பார்த்தா அஞ்சு நிமிஷம் குழந்தைலாம் ஒரு இடத்துல இருக்கும் அந்த வயசு வயசோட கூடும் ஜாதி ஜாதியோட கூடும் அப்படின்னா இப்போ ஸ்கூலில் இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு ஆண் குழந்தை உட்காரணுமா ஒரு பெண் குழந்தை உட்காரணுமா எதுக்கு உட்காரணும் இப்போ நாமெல்லாம் வாசிக்கலையா அப்போ சின்ன வயசுலேருந்து க கண்ணாபின் ட்ரெஸ்ஸை எதுக்கு சின்ன வயசில் போடணும் சின்ன வயசில் போட்டால் அதுக்கு தப்புனே தெரியாது கூடவே கூடாது அது எலிமிட்டி ஸ்கூல் வரை எப்படி உட்காரணுமா எதுக்கு எலிமிட்டி ஸ்கூல் வரை எப்படி உட்காரணும் என்ன தப்பு சின்ன வயசுலேருந்தே வரணுமா ஏதோ ஒரு வித்தியாசம் அவளுக்கு நமக்கும் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும் இருந்தால் என்ன தப்பு நீ சொல்லி தரத சரியாக சொல்லி கொடுத்தா அது தேவையில்லை அப்படி உட்காந்து வைக்கிறா ஸ்கூலில் உட்காந்து வைக்கிறா அது கூடாது எதுக்கு சொல்கிறேன் பெரியவா சொல்லிருக்கா அப்படின்னா அதுக்கு அதுங்களா விளையாடுற போது விளையாடட்டும் ஒன்றும் தப்பு இல்லை நீ அவங்களா போய் உட்காண்டா உட்காந்துக்கிட்டோம் பாவம் நீ இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் உட்காரணும்னு சொன்னால் ஏன் இப்படி உட்காந்து வைக்கிறா ஆயிரத்தெட்டு கேள்வை குழந்தையாக விளையாடட்டுமே ஆகினால அப்படின்னா அதுக்காக அதுக்காக என்ன சொன்னால் அவர் என்ன வானரா அப்போ ஜாதி ஜாதியோட கூடுமே அவளுக்கு என்னன்னா வானராணாம் நரானாம் தான் அதுக்காக அவள் கேட்கிறா அதனாலே வானரானாம் நரானாச்ச கதமாசி சமாகமா அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்துட்டு சொல்ற கடைசியில் தேவி ஏவம் சமஜாயத்தா ஏ நம்ம பெரிய சொல்றா ஏவம் சமஜாயத்தான்ற போது அவர் வாயால் மட்டும் சொல்லலை ஏவம் சமஜாயத்தான் இப்படி கையை காமிச்சேரு அப்படின்னு சொல்ற சரி நீ கேள்வி கேட்குற <laughs> நானும் பதில் சொல்கிறேன் இப்போது நான் வானரம் தானே நீ மனுஷி தானே இப்போ உனக்கு எனக்கு ஏற்பட்டுருக்கலாம் அவளுக்கு அவளுக்கு ஏற்பட்டுருக்கூடாதா இதுன்னா அதிசயமா அது ஏவம்னா ஆஸ் ஐ எக்ஸ்பிளைன்டுன்னு ஒரு அர்த்தம் ஏவம்னா ஏவம் சமஜாயதுனா இப்போ உனக்கும் எனக்கும் இப்படி ஏற்பட்டிருக்கு இன்னொன்று அது ஒரே தேசம் ஒரு புருஷன் அவ காட்டில் இருக்காச்சு இந்த சமுத்திரத்துக்கு அப்புறம் நடக்கலாம் ஜெயிலில் நடக்கலாம் நகரத்தில் நடக்கப்படாதா ஒரே தேசத்தில் நடக்கலாம் வெவ்வேறு தேசத்தில் நடக்கக்கூடாதா ரெண்டு புருஷாளுக்கு நடுவில் நடக்கலாம் ஒரு புருஷாளுக்கு ஸ்திரீக்கு நடுவில் நடக்கக்கூடாதா அதுவும் ஜெயிலில் யாரும் வர முடியாத இடத்துல அதாவது என்ன இடத்துல விதி இருந்தால் நம்ப முடியாத கூட நடக்கும் அப்படின்றதுக்காக இப்போ உனக்கும் எனக்கு நடந்த மாதிரி அங்கே நடந்தது அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் தேவி ஏவம் சமஜாயத்தான்னு சொன்னார் அப்புறம் அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டால் சந்தோஷ பிரத்யாயுதம் தவா அநீதம் இருக்கட்டும்மா அவர் பிரத்யார்த்தமாக கணையாழியை கொடுத்த அதையும் நீங்கள் பார்த்துங்கோ வாங்கிக்குங்கோன்னு சொல்லி பிரத்யார்த்தம் தவானீதம் தேன தத்தம் மகாத்மனா சமாசுஹி பத்ரந்தே க்ஷீண துக்க பலா உனக்கு க்ஷீண துக்கம் போயிடுத்து உன் அவன் கொடுத்துருக்கக்கூடியதான இது மைத்தகுமா மலர்கொள்ளாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடனிருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரவன் கொடுத்தான் அவள் பார்த்துட்டு திக்கு நிறை புகழாலும் தீவேள்வி சென்றனால் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் கண்டு அந்த மோதிரம் அவன் கையே அவன் கையில் வில்லு எல்லாம் அவளுக்கு அதுலேருந்து ஞாபகம் வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்கும் மால் அடையாளம் அனுமான் என்று உச்சி மேல் வைத்து கொண்டு உகந்தனரால் மலர்குழலால் சீதையுமே அப்படின்னு சொன்னேன் இச்சுத்வா பிரதோ தத்து சீதாயை வானரோத்தமாக கிரகித்வா பிரேட்சமானாசா பர்த்து கரவிபூஷணம் பர்த்தாஹரமிவ பிராப்தா ஜானகி முதிதா பவத் அவ்வளோ சந்தோஷமாக ஆனால் அதே இந்த ஒக்கும் மாலடையாளம் அனுமான் என்று உச்சி மேல் வைத்து கொண்டு உகந்தனனா உகந்தனலால்னு சொன்னார் ஆழ்வார் அதுக்கு அவன் பாட்டு எழுதுனான் கம்பன் பாட்டு எழுதுனான் எப்படி இருந்தது என்று சொன்னால் இழந்த மணி புற்றரவு எதிர்த்ததெனவானால் பழிந்தனம் இழந்தன பழந்தனம் இழந்தன படைத்தவரை ஒத்தாள் குழந்தையை உயிர்த்த மலடிக்குவோமை கொண்டால் உழந்து விழி பெற்றதோர் உயிர் பொறையும் ஒத்தாள் இழந்த மணி புற்றளவு எதிர்த்ததனவானால் அந்த நாகமணியை வச்சிரும் பாம்பு வச்சுட்டு அது எங்கேயோ போகிறது வந்து பார்த்தா நாகமணி காணும் அது தேடி மறுபடியும் நாகமணியை பெற்றுத்தோ என்று சொன்னார் மோதிரத்தை அவள் பார்த்தது நாகமணியை இழந்த பாம்பு நாக மணியை மறுபடி பார்த்துட்டால் எவ்வளோ சந்தோஷம் அடையுமோ அவ்வளோ சந்தோஷம் அடைந்தால் பழந்தனம் இழந்தன படைத்தவரை ஒத்தாள் ஆர்த்தகா அப்படின்னு சொல்ல நாலு பேராக ப ஆசைக்கு வாழ சொன்னாலே பெரிய ஐஸ்வர்யம் நடுவோடுக்கு வந்துட்டான் அவனுக்கு மறுபடியும் அந்த ஐஸ்வர்யம் திரும்பி வந்துடுது காரணத்தில் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அவ்வளோ சந்தோஷத்தை அந்த சீத்தை அடைந்தால் குழந்தையை உயிர்த்த மலடி கோமை கொண்டாள் உனக்கு குழந்தையே பிறக்காது எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துடும் இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டா அப்புறம் ஒன்று தடவை ஏதோ வயத்த வழின்னு அவள் போய் காட்டுறா ஏற்கனவே ரெண்டு ரெண்டு மாதம் குழந்தை வயத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு என்ன சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சந்தோஷத்தை அவள் பெற்றால் உழந்து விழி பெற்றதோர் கண்ணு போயிடுது நாங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டோம் இனிமேல் வாழ்க்கை மொத்தம் நீ கண்ணு இல்லாத தான் இருக்கணும் டாக்டர் சொல்லிட்டான் அப்புறம் இன்னும் டாக்டர் சொன்னான் இல்லை இல்லை நான் ஆப்ரேஷன் இல்லாதே அதை நான் சரி பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொன்னால் கண்ணும் வந்துடுத்து அப்படின்னா அவளுக்கு என்ன சந்தோஷம் இருக்குமோ இந்த சந்தோஷத்தை அதை இதுவை பார்த்த உடனே பெற்றால் உடனே அவளை ஆசீர்வாதம் பண்ணுறாள் யாருக்கு அனுமாருக்கு ஆசீர்வாதம் அவள் சொல்கிறாள் பாடிய பனைத்தோல் வீர துணையிலேன் பரிவுதீர்த்த வாடிய வல்லலேயான் மறிவிழாமணத்தினில் ஊழியோர் பகலுமோதும் ஆண்டோ ஆண்டலா உலகுமே உன் ஏழும் வீழ் உற்ற ஞான்றும் இன்றென இருத்தி என்றால் நீ சிரஞ்சீவியாக இருக்கணும்னு ஆசை அவ ஆசீர்வாதம் அது அனுமாருக்கு சிரஞ்சீவியாக இருக்கணும்னு ஆசை பாடிய பனைத்தோல் வீர துணையிலேன் பறிவு தீர்த்த துணை இல்லாமல் ஒரு ஸ்திரீயானவள் தனியாக வாடிண்டு இருக்கும்பொழுது வந்து அந்த ஸ்திரீயுடைய கஷ்டத்தை நீ போக்கினையே வாழிய வல்லலேயான் மறுவிழா மனத்தனில் இந்த மகாபிரளயம் எது நடந்தாலும் சரி இந்த உலகம்னு ஒன்று படைக்கப்பட்டால் அந்த இடத்துல நீங்கள் இருந்துட்டு நீ சிரஞ்சீவியாக இந்த உலகத்திலே நீ இருந்து கொண்டிருப்பாய் அனுபூஷ விபீஷண யோசியாம் இவர் சாகிற பட்டர் சாகிற இவர் ரெண்டு பேரில் ஒத்தராக நான் ஆக வேண்டும் அனுபூஷ விபீஷண யோசியாம் யதமாவிவ மோக்ஷம் உபேக்ஷா ரகுநாயக நிஷ்கிரய பூதம் புவிரங்கதனம் ரமயேத ரங்கநாதனை சேவிக்கணும் ரங்கநாதன் யார் அவன் பெருமாளிடத்தில் தானே ஆசை கொண்டு இருந்தாள் இவர் ராமன் இப்போ கூட இந்த இடத்துல கேட்டுருக்காருன்னு அர்த்தம் சாஸ்திர பிரகாரம் அவர் அதை கேட்டுருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்படி சொன்னால் விபீஷணனுக்கு சிரஞ்சீவி ராமாயணத்தை இந்த புருஷால விபீஷணன் சிரஞ்சீவி அது மாதிரி அனுமார் சிரஞ்சீவின்னு சொல்கிறோம் அவள் ராமகதை தானே கேட்குறா இடத்துல தானே ஆசை ரங்க இடத்துல ஆசை எப்படி அப்படின்னு சொன்னால் ராமனுடைய பெருமாள்கிட்ட ராமன்கிட்ட ஆசை இருந்தால் ராமனோட பெருமாள்கிட்ட ஆசை இருக்காதா ஆகினால அனுமார் ஒருத்தர் அவசியம் ரங்கநாதன் கோவிலில் எப்பயுமே இருக்க ரங்கநாதனை சேவிச்சுட்டு இருக்க ராமன் சம்மந்தப்பட்ட வஸ்துவெல்லாம் அவருக்கு பிடிக்கும் இப்போ ராம கதை ஏன் பிடிச்சது ராமனுடைய கதைன்றதுனால பிடிச்சது ராம அந்த ரங்கநாதனை ஏன் பிடிக்கும் ரா அனுமாருக்கு ராமனோட பெருமாள் பிடிக்கும் அப்படி ரங்கநா நீ அப்படி இப்படிலாம் ஸ்லோகம் எழுதலாமா ரங்கநாதனை சேவிக்கிறதுக்காக நான் சிரஞ்சீவியாக இருக்கேன்னு அவர் சொன்னார் நீ ரங்கராஜ ஸ்தவம் எழுதினாலே அப்படி கொண்டாடி விடலாமா அப்படின்னு சொன்னால் எப்படியானா ராமாயணம் சேவிக்கிற இடத்துல அவர் இருக்காரோ அது மாதிரி இங்கேயும் இருக்காருன்னு அர்த்தம் ஆகையினால அனுபூஷ விபீஷண யோசியா எதமாவிய மோட்சம் உபேட்சியா மோட்சமே வாண்டான்னு சொல்லி ரகுநாயக நிஷ்கிரய அது ஹேத்து சொல்ற ரகுநாயகனுடைய நிஷ்கிரயபூதமான ரங்கம் இது பூமி ரங்க ஜனம் ரமையேது அப்படின்னு சாய்க்கிற அது மாதிரியாக அவள் ஆசீர்வாதம் பண்ணால் அதற்கப்புறம் அவரும் ஆசீர்வாதத்தை ஏற்றுட்ட அப்புறம் சொல்கிற நான் உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அது கூடாது சரஸ்து சங்குலான் கிருத்வா ராம பலபலார்த்தனா மாம் நயேத்தியதி காகுஸ்தா தத்தஸ்ய சதிசம் பவேத் நான் இன்னொரு பொண்ணாட்டி இருந்தால் ஏன் நீ கோ இவ்வளோ நாளாக கே கேட்பேன்னு நினச்சிட்டு <laughs> நீயா கேட்டுட்டியா நானா கேட்கலாமான்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு நினைப்பா ராமனுக்கு அது இழிவு கேடு ஒரு ராட்சதன் தூக்கிட்டு போனான் ஒரு வானரம் கொண்டு வந்து விட்டுதுன்னு சொல்லி அவன் மரியாதை புருஷோத்தமனவன் அவனுக்கு அந்த கதி வரக்கூடாது இப்போ அவன்கிட்டயே சொன்னான் நானே என்னை காப்பாற்றிக்க முடியும்னு அவன்கிட்டயே சொல்லியிருக்கேன் அப்போ நான் ஏன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு இழிவு அது அவன் வரணும் இந்த இவ்வளவு துஷ்டால அவன் போக்கணும் அப்புறம் என்னை கூட்டு போகணும் அதுதான் தத்தசிய சதிருஷம் பவேது அப்படின்னு சொன்னால் அப்புறம் அபிஜானம் அபிஜானம் செ ராமசிய தத்யாம் அரிகணேஸ்வரா ஏஷ சூடா மணி திவ்யா மயா சுபரிரக்ஷிதா நானும் அவரிடத்துல ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன் உம்மிடத்துல பிரச்சனையும் இல்லாததால இல்லை ஆனால் கொடுக்கறதுன்றது அவர் கொடுத்து அமைச்சிருக்காம நானும் கொடுக்குறேன் அபிஜானஞ்சராமசிய ராமசிய தத்யாம் ஹரிகணேஸ்வரா ஏஷ சூடாமணி திவ்யா இது திவ்யம் இது வாரி சம்பவா அந்த சூடாமணியை பற்றிய விளக்கெல்லாம் சொல்ல வாரி சம்பவா ஜலத்திலேருந்து உண்டான சூடாமணி இது இது வேறு இடத்துல விசேஷமாக மற்றவாளுக்குலாம் இது மாதிரி சூடாமணி கிடைக்காது வாரி சம்பவா ஏஷ சூடாமணி திவ்யா மயா சுபரிரக்ஷிதா ஏதம் திருஷ்டுவா பிரகஷ்யாமி வியசனே வா இவானகா இதை பார்த்து தான் நான் சந்தோஷப்பட்டுருக்கேன் இந்த அடையாளத்தை வச்சுருந்தா இங்கே நான் உயிர் தரித்து கொண்டிருந்தேன் அது மாதிரி ஏழை வித ஸ்ரீமான் அந்த சூடாமணிக்கே ஸ்ரீமான்னு சொல்கிறார் அதோட ஒளி பொருந்தியது மயாதே வாரி சம்பவா அதை அவர் வாங்கிட்டு பிரதிஷ்ய ததோ வீரா மணிரத்னமனுத்தமம் அங்குல்யாம் யோஜயா மாசா அப்போ அவர் வாங்கிட்ட உடனே அவர் உருவத்தை மாத்தின்னு அர்த்தம் நூலகங்களை சுத்தலை அதனாலே அங்குல்யாம் யோஜயா மாசா பிராகவத்ஜா அப்புறம் ஹிருதயேன கதோ ராமம் இதை இது காரியம் ஆன உடனே இல்லையா அவர் உடனே மனசால ராமன் ரஜார் ஹிருதயேன கதோ ராமம் சரீரேனது விஷ்டிதா அவருடைய சரீரம் இங்கே இருந்தது சீதை இடத்துல அனுமாவுடைய சரீரம் இங்கே இருந்தது மனசாலே அவர் ராமனை ஏற்கனவே அடைஞ்சுட்டார் அப்புறம் எதிவா அதுக்கப்புறம் நான் கிளம்புறேம்மா சீக்கிரம் வரேன் நீ கவலையே படாத சீக்கிரம் வந்து உன்னை கூட்டின்னு போயிடுவோம் இனிமேல் நீ சோகப்படப்படாது சந்தோஷமாக இருக்கணும் உன் முகம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறா இன்னும் ஒரு நாள் நீர் இங்கே இருந்துட்டு போமேங்கிறா அப்போ அப்படிப்பட்ட தாயாருக்கே கூட எப்படி இருக்குது அப்படின்னா அப்பா அம்மா கல்யாணம் ஆன புதுசில் புக்காத்துக்கு போனால் ஒரு நாள் இருந்துட்டு போயம்மா அப்படி ஏதாவது வரிசை கொடுக்கறதுக்கு வந்தால் நான் இந்த காலம்லாம் இல்லை நான் சொல்கிறது ஒரு முப்பது நாற்பது முப்பது நாற்பது எதை சொன்னாலும் உதாரணமே கொடுக்க முடியல லௌகிய உதாரணமே கொடுக்க முடியல அப்போ கார்த்திகி எதுக்காவது சா இது கொண்டு வர சீர்கோசை கொண்டு வந்துக்கிறானா அதை பொண்ணுன்னா சொல்லுவா அது பழைய கால பொண்ணாக இருந்தானா ஒன்று ஒரு நாள் இருந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லுவோம் நான் அதை மாதிரி தாயார் அவர்கிட்ட சொல்கிறா எரிவா மன்யசே வீர வச ஏகாகம் அறிந்தமா இந்த இடத்துல ஒரு நாள் என் கூட இருந்துட்டு போயேன் சந்தோஷம் அப்படின்னா சாஸ்திரத்திலே என்ன சொல்லிருக்குன்னா பெருமாளை விட ஆச்சாரியால் சேர்த்து வைக்கிறா பாருங்க அவர் ஆச்சாரிய கிருத்தியம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா மோட்ச அடையதை விட மோட்ச மார்க்கத்தை பற்றி வாசிக்கிறேன் பாருங்க சரணாகதி பற்றி வாசிக்கிறேன் பாருங்க அது பக்தி யோகம் பண்ணுறதை விட பக்தி யோகத்தை படிக்கும்போது ஐயோ இப்படிப்பட்ட உயர்ந்ததாக இந்த பக்தி என்பதை தெரிஞ்சுக்கிறோமே அது மார்க்கம் கூட ஓ ருக்மிணி கிருஷ்ணனுக்கு பிராமணரிடத்தில் வழி சொல்கிறார் இவர் போயிட்டு வரல கிருஷ்ணனையே பார்த்தது இல்லை அவள் ஆனால் கிருஷ்ணனுக்கு மார்க்கம் சொல்கிறா ஆனால் அந்த விதர்ப தேசத்துலேருந்து யார் கிருஷ்ணனை போய் சேவிச்சுட்டு வந்தாலோ அவளுக்கு அந்த வழி சொல்ல முடியாது இவர்கிட்ட மட்டும் அவ்வளோ வழி சொல்கிறா அதாவது இங்கே லேண்ட்மார்க்லாம் சொல்கிறா இங்கே போனால் நீ எடுத்து போகிறது இந்த குளக்கரையில் சாப்பிட்டுலாம் அப்புறம் வலது பக்கம் போகலாம் இடது பக்கம் போகலாம் அங்கே இந்த மரம் இருக்கும் எல்லாத்தையும் சொல்கிறாரு நதி இருக்கும் இதை தாண்டணும் உம் அனுஷ்டானத்தை இங்கே முடியும் அப்படின்னா இவ்வளோ தூரம் நடந்து போனால் அவர் அனுஷ்டான காலம் வரும் அங்கே அவளை அதை பண்ணிக்கலான்ற அளவுக்கு அவள் சொல்கிறான்னா இவளுக்கு அந்த பீத்தராக இடத்துல இவள் எப்படி இவ்வளோ வழியை சொல்கிறா அப்படின்னா இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் பெருமாள் அந்த அந்த ஊர்லேருந்து விதர்ப தேசத்துலேருந்து எந்தெந்த வியாபாரிகள் வைசியால் அங்கேருந்து அந்த தேசத்துக்கு போயிட்டு வர பண்டத்தை மாற்றி விற்றுட்டு வர்றாலோ இவளுக்கு தெரிஞ்ச வைசியால் இடத்துலாம் போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காவோ அவள் போய் இன்னொன்று கிருஷ்ணனை அந்த வைசியால் போய் பார்த்துட்டு வரால அவள் மொத்தத்தையும் அவனுடைய திருமேனியை பார்த்துக்க மாட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்தை பார்த்துருப்பா எல்லா வைசியால் சொன்ன திருமேனி அடையாளமும் இவளுக்கு தெரியும் அவள் ஒரு லேண்ட்மார்க் சொல்லியிருப்பா இவ வந்து இவ இவ மொத்தத்தையும் சேர்த்தான்னா ஒருத்தர் மூணு கிலோமீட்டரில் இருக்க லேண்ட்மார்க்கை சொல்லியிருப்பா ஒருத்தர் ரெண்டு கிலோமீட்டரில் சொல்லிப்பா மூணு கிலோமீட்டரில் விட்டுட்டுருப்பா ஆனால் இவன் மொத்தத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்ததால கூகுள் மேப் மாதிரி சொல்கிறா அவர் அப்போ அப்போ ஆனால் கூகுள் மேப் ஒரு சில டைம் ரோடே இல்லை கொண்டு போய் எங்கேயோ நிறுத்துறது அதை மாதிரியாக இல்லை இவ அவ்வளோ அழகாக சொல்கிறா இதை கேட்டுட்டு அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா அங்கே சொல்ல இஷ்டப்பிராப்தேகே உபகரணம் அப்படி உட்கட்ட ஆனந்த கேட்டு அடைய வேண்டிய பொருளை விட அடையிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து இருக்கு பாருங்க அது அதிகமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது இப்போ ராமனை விட அனுமார் இடத்துல இப்போ ஏற்கனவே அவளை ராமன் அடைஞ்ச மாதிரியும் ராம தூதனான அனுமான இடத்துல அவள் இருக்கிறது ராமனோட இருக்கிறதுக்கு சமமான ஒரு எண்ணம் இருக்கு அப்போ அவர் சொல்ற இல்லைம்மா நீ கவலையே படாத அவசியம் வந்துட்டு போன இந்த ஒரு நாள் இருக்கிறதுக்கு அப்போ இருந்தா நீ அடுத்தது நீ தான் தீபாவளிக்கு வர போறேன்னு வா இந்த அம்மா கூட சொல்றா பாருங்க இப்போ கார்த்தினா மார்கழித்தை ரொம்ப நாள் இருக்கா ஏதோ ஒரு பக்கத்தையே இருக்கு இன்னொன்று நாள் பார்க்க போறேன் இல்லை நான் அந்த ஃபங்க்ஷனில் பார்க்க போறேன் அப்படிலாம் இது எதுவுமே இப்போ நடக்காது நான் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் <laughs> அப்படின்னா அப்போ இந்த லோகத்தில் கடைசியில் பார்க்குறதுலாம் இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லைம்மா இனிமேல் காலம் தாழ்த்தப்படாது நான் சீக்கிரமாக போயிட்டு வரேன் அப்போ சொல்கிறேன் நான் என்ன நான் தான் அந்த சா இப்போது நீர் வந்துட்டேர் கடலை தாண்டி வந்துட்டேர் நீர் பராக்கிரமசாலியாக இருக்கேன் உம்மால் இது முடிஞ்சது ஒத்தர் வந்துட்டு போகிறதுன்றது வேறு இவ்வளோ சேனையும் வந்து காரியத்தை பண்ணி பண்ணணும்னா அதை பற்றி அவள் யோசிப்பாடணும் அதுக்காக சொல்கிறேன் மத்த பிரத்யவர கஷித்து அது ஒரு மகா விசுவாசம் ஏற்படுத்தணும் மத்த பிரத்யவர கஷித்து நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ என்னை விட தாழ்ந்தவா சுக்ரீவன் சன்னதியில் யாருமே கிடையாது சுக்ரீவனே இவரை விட தாழ்ந்தவன் நீ சேவியும் அவர் இடத்துலன்னு சொன்னால் அவன் கை கொடுத்தவன் அவன் அப்படி இருந்துச்சு இவர் என்ன அங்கே சொல்லிக்கும் போது அப்படி சொல்லிக்கணும் இவரே ராம் அங்கே போன கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ இவெல்லாம் இவனை ஏன் வந்தா ஏன் பேசினா அப்படின்னு கேட்டுட்டு கொண்டு போய் ராஜசபையில் நிறுத்த போறா அங்கே என்ன சொல்றிருக்க தன்னுடைய வீரத்தை பற்றி சொல்றிருக்க அவன் பிரகஸ்தனை விட்டு பேச சொல்கிறான் எப்படியானால் சுக்ரீவன் வந்த பொழுது அனுமான் வந்திருக்க தூது வந்திருக்க பெருமாள் பேசலை லக்ஷ்மணனை விட்டு பேச சொன்னார் ராமன் அது அது புரோட்டோகால் இருக்குது நீங்க எல்லா இடத்துலையும் கோத்து பாருங்க அந்த மேல் ஸ்தானத்தில் இருக்கவாள்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறா கரெக்டாக இருக்கும் அது ராவணனாக இருக்கட்டும் ராமனாக இருக்கட்டும் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இவர் அசோகவனத்தெல்லாம் அழிக்க போகிறார் அவ கட்டி கொண்டு போய் அரசவையில் உட்காந்து வைக்க போகிறா அங்கே அவன் நான் பேச மாட்டான் இவங்கிட்ட அவனால குரங்குகிட்ட நான் பேசுகிறதான்னு அவன் நினச்சிக்கிறான் பிரகசனை நீ பேசுடா அனுமான இடத்துல லக்ஷ்மணனை பேச சொன்ன மாதிரி ராவணன் என்ன சொன்னா பிரகஸ்தனை பேச சொல்கிறான் பிரகஸ்தன் பேசிகிட்டே இருக்கான் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்ட்டு இருவார் நீ என்ன குறுக்க பேச நான் அவன்கிட்ட தான் பேசுவேன் இவன் பிரகஸ்தன் முகத்தை பார்க்கவே இல்லை அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறவர் ஆகையினால அவனிடத்துல பேசும்பொழுது இப்பயே உன்னை நான் இங்கேயே வதம் பண்ணுருவேன் நான் வந்து உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கேன் அதனால அக்ஷயகுமாரன் அடித்ததுலேருந்தே நீ தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் சொல்லிட்டு வந்துட்டார் அந்த இடத்துல போகும்போது தன்னுடைய பலத்தை சொல்கிறார் வீரியத்தை சொல்கிறார் அந்த இடத்துல சேனையும் வேணாம் ஒன்றும் வேணாம் இப்போ நான் அழிச்சிட்டு எடுத்துன்னு போயிடுவேன் அவ்வளோங்கிறார் அந்த இடத்துல எப்படி சொல்கிற சமுத்திரம் தாண்ட வேண்டாம் சேனை வர வேண்டாம் இப்பயே என்னால் கொண்டு போக முடியும்னு அவங்ககிட்ட சொல்கிறார் இங்கே சொல்கிறேன் மற்ற பிரத்யவர கசிது இந்த சப்தம் பார்க்குறோம் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ எங்கள் மகாராஜர் இருக்கிற சுக்ரீவ மகாராஜர் அவர் சந்நிதியில் என்னை விட கீழ்பட்டனா எவனும் கிடையாது அங்கே அப்படின்னு சொன்னால் ஆகையினால அப்படி சொல்லி அவருக்கு சொல்லிட்டு பலத்தை இனிமேட்டு இங்கே போகும்போது விடுத்த திசை கருமம் திருத்தின்னு சொல்லி பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது என்று ஆசைப்பட்டு அவர் அந்த இடத்துல கா காரியம் பண்ணுற அதுக்குள்ளே இந்த ராட்சசிகள்லாம் எழுதுட்டா இப்போ நீ அவங்ககிட்ட பேசினியா என்ன என்று கேட்குறா அவள் சீதை அப்போ கூட அவள் எவ்வளோ சாதுரியமாக உடனே பதில் சொல்கிறா பாருங்க இன்னொரு பொம்னாட்டி வந்து என்ன பண்ணுவா அவ்வளோதான் இனிமேட்டு நீங்கள் போ மூட்டையை கட்டிக்குங்க உங்கள் வியாபாரத்தெல்லாம் தீந்து போச்சு உங்கள் காரியெல்லாம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த கிருபையினால அவள் சரணாகதி பண்ணுறா திருஜடா சரணாகதி பண்ணுறா என்ன பண்ணுறா அலம் ஏஷா பரித்தாதம் அவள் வாக்கியத்தை பார்க்கணும் அலம் ஏஷா பரித்ராத்தும் ஏஷா அலம்னு சொல்லியிருக்கா அவள் அலம் ஏஷா பரித்ராத்தும் ராகவாது ராட்சசிகன ராகவ இடத்துலேருந்து காப்புறதுக்குன்னு ஓ பிராட்டி அபயப்பிரதானம் பண்ணி பூர்த்தி பண்ணி வச்சது பார்த்தா ராகவன் சொன்னான் அப்புறம் விபீஷன் விஷயத்தில் நாளைக்கு பார்க்க போகிறோம் அங்கே சொன்னால் இது மாதிரியாக சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி அபயம் சர்வபூதேபியா ததாமி அதுக்கு எல்லாரிடத்திலிருந்தும் நான் அபயம் கொடுக்குறேன் என்னை வாழ்க்கை எல்லாரிடத்திலிருந்தும் அபயம் கொடுக்குறேன் என்னை ஆசிரியச்சவா எல்லாருக்கும் அபயம் கொடுக்குறேன்னு பெருமாள் சொன்னார் ஆனால் விபீஷண விஷயத்தில் பண்ணியிருப்பார் அவர் ஆனால் அவருக்கு எல்லா இடத்துலேருந்தும் கொடுக்கறதுக்கு ராமனிடத்துலேருந்து பண்ணார் காப்பாற்றினார் எல்லா இருந்தும் அவர் இடத்துல காப்பா காட்ட முடியல அந்த ஒரு அர்த்தம் சர்வபூதேபியகான்றதுல ஒரு அர்த்தத்தை தான் பெருமாள் காட்ட முடிஞ்சுது இவளால் எல்லாரிடம் இருந்து பிரார்த்திக்கப்பட்டது ராகவாத்து ஆனால் இவ காப்பாற்றுறது எல்லா இடத்துல இப்போ யோசிக்கிறா இவ ஏற்கனவே நம்ம ஆசிரியச்சுட்டுவா வா இப்போ ஆமாம் அவன் ராமதூதன் தான் என்னிடத்தை பார்க்க வந்தான் அவன் கனையாழியை கொடுத்தான் நான் சூடாமணியை கொடுத்தேன் ஆகையினாலே அவன் எங்கால் தான் இவர் சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு காலமும் இவளுக்கு எந்த கஷ்டமும் வரப்போகிறது இல்லை இப்போது ஆனால் இவ யோசிக்கிறா இப்போ எப்படி இந்த விஷயம் தெரிய போகிறது கிட்டே தெரிய போகிறது இதுலேயே என்ன பண்ணுவான்னா நாலு பேர் போய் இப்போ இப்பயே போயிடுவா போய் என்ன சொல்ல போகிறா ராவனை கூட்டு கேட்க போகிறான் கூப்பிட்டு கேட்டால் ஓ எப்படி காவல் சோறு வந்தது அப்படின்னு கேட்க போகிறான் அப்போ இந்த இவா யாராவது அவசரப்பட்டு ஆமாம் ராமதூதன் தான் அவள் சீதை ராமதூதத்தெல்லாம் பேசினான்னு உண்மையை சொல்லிட்டால் உடனே அடித்து கூட கொலை பண்ணிடுவான் அவன் அதுக்காக இவாளுக்கு இவாளை காப்பாற்றணும் நம்மக்கிட்ட ஆசிரிச்சுவா அப்படின்றதுக்காக அவன் என்ன யோசனை பண்ணுறா பாம்பின் கால் பாம்பரியும் நான் கனவுன்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு அது மாதிரி இல்லை ஒருவேளை ராமன் தான் காமரூபியாக வந்திருக்கான்னு நினச்சேன் ஒருவேளை நான் ஆக்சுவலாக நீங்கள் என்னை கேட்குறங்களே இங்கே யாரோ ஒருத்தன் வந்துட்டு போன மாதிரி இருக்கானே அவன் யாருன்னு நான் உங்களை கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன கேட்குறங்களாங்கிற அவன் புரியுதா ஆகையினால எனக்கும் தெரியாது அவன் யார் வந்தாலும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கேட்டது ராகவாத்து இவனிடத்துலேருந்து காப்பாத்திருக்கா யாரிடத்துலேருந்து காப்பாத்திருக்கா ராமனிடத்துலேருந்து காப்பா ராவணாத்தும் காப்பாத்திருக்கா அவள் அப்போ எல் அறுக்காதே ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அனை சர்வ அதுக்கு சுவாமி தேசிய தமிழ அனைவருக்கும் அனைவராலும் இது ரெண்டாச்சு மூணாவதும் காப்பாத்திருக்கா அவள் நாளைக்கு பா பார்க்க போகிறோம் எல்லாம் ஆயிடுத்து ராவண வசமாச்சு சோபனம் சொல்ல வர யார் திருவடி சோபனம் சொல்ல வர ஆயிடுத்து அவன் வதம் ஆயிடுத்துன்னு சோபனம் சொல்ல வர அப்போ அவருக்கு இவாலாம் கஷ்டப்படுத்தினான்ற கோபம் இருக்கவே இவாள கொஞ்சம் நலியனம்ன்ற ஆசை இருந்தது கலகா நம்ம காலத்தில் அதுவும் இப்போ சொல்ல முடியாது ஆனால் அது மட்டும் தப்பு தான் தோன்றது பதில் சொன்ன பையனை பதில் சொல்லாத பையன் தலையில கொட்ட சொல்லுவாள் அது வாத்தியாரே சிக்ஷிக்கணும் தவிர இன்னொரு பையனால சிக்ஷிக்க சொல்லக்கூடாது அது மட்டும் தப்பு ஸ்கூலில் அது கூடாதவா அப்படின்னா அவன் அங்கே என்ன பண்ணணும்னா இவன் பொதுவாக படிக்கிற பசங்க கலகாலாம் எடுத்து வர மாட்டான் ஏன்னா அவன் படிக்க வரான் எவன் படிக்க வரலையோ அவன் தான் அத்தனை டிஃபன் பாக்ஸ் எடுத்து வருவான் புஸ்தகம் கம்மியாக இருக்கும் டிஃபன் பாக்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த பசங்க வச்சுருக்க மொபைல் ஃபோனை பார்த்தா நம்ம பஸ்ஸில் நாம் போகிறதுக்கு பஸ்ஸில் எங்கேயாவது பிடிஎஸில் போனால் இதை என்ன ஏதோ ஒரு சாதாரண மொபைலை வாங்கி கொடுத்து அவன் எங்கே இருக்கான் இப்போ டிலே ஆச்சு டிராஃபிக் ஆச்சு ஹெப்பால் ஸ்டேஷனாக அனுப்புறதுக்குன்னு ஒரு மெசேஜ் இருக்க வேண்டியது இருக்காது இதை எதுக்கு வாங்கி கொடுக்குறா அப்படின்னு நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது எப்படி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போது படிக்காதவன்லாம் இதெல்லாம் கரெக்டாக எடுத்துன்னு வருவான் அதனால் அவன் வந்து கலகாலாக எடுத்துன்னு வந்திருப்பான் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருப்பான் அவன் இவன் படிக்கிறவன் எப்பவுமே என்ன பண்ணால் அதெல்லாம் கொண்டு வர மாட்டான் அவன் புஸ்தகத்தை கொண்டு வருவான் இவனுக்கு அவங்க கிட்ட கேட்டு அவன் கொடுத்துருக்க மாட்டான் இவன் படிக்காதவன் கொடுத்துருக்க மாட்டான் இப்போ வாத்தியார் கேள்வி கேட்பார் கண்டிப்பாக இவன் பதில் சொல்லியிருப்பான் அவன் சொல்லிக்க மாட்டான் எவன் கலகா கொடுக்கானோ அவன் தள்ள எண்ணெய் தைக்கிற மாதிரியாக குத்துவான் என் அம்மா எண்ணெய் தைக்கிற மாதிரி இப்படி இப்படி பண்ணுவான் எவன் கலகா கொடுக்கலையோ அவங்க கிட்ட டொங்குன்னு அடிப்பான் இது லோகத்தில் இருக்கிறதுன்னு ஒன்று உண்டு அது மாதிரி வாழை கொட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அவர் இருக்கிற அனுமதி கேட்குற பிராட்டிடத்தில் ஆரியனுடைய எண்ணம் இல்லை உனக்கு ஏதோ நீ கண்ணால் கண்டதில் அந்த வெறுப்பில் பேசுகிற இந்த டிட்ஃபா டேக்னு சொல்கிற மாதிரி நடந்துக்கப்படாது ஆரியனுடைய சுவாவமே அது கிடையாது நீ பண்ணப்படாது அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ அனுமானத்துலேருந்தும் காப்பாற்றிருக்காவோ அவை அவள் கேட்டது அலமேஷா பரித்ராதம் ராகவாது ராட்சசிகனம் இவ அனுமானிடத்திலிருந்து ஆஞ்சநேயனிடத்திலிருந்து ராட்சசிகளை காப்பாத்திருக்கா ராவணிடத்திலிருந்து அது மொத்தம் புத்தி சாதுரியத்தால் சரி நான் நான் தான் நீ ரெண்டு அதிகம் அழுத்தி கொட்டாத கொஞ்சம் கொட்டு அப்படின்னு அதுக்கு மேலே சொன்னேன் நீ என்கிட்ட சொல்லும் போதே இவாளை கொட்டட்டுமான்னு கையே ஓங்கினே அப்பயே கொட்டின சமந்தான் ஆகிட்டாவும் <laughs> அதுவே தப்புன்னு அவளுடைய அந்த கருணை அங்கேயும் பெருமாள் சொல்கிறேன் இவ்வளோ நாள் நீ விபீஷன் இடத்துல மன்னிப்பு கேட்குற பெருமாள் சப்தத்தை பார்க்கணும் ஒருத்த தீர்த்தம் தாகம் தாகம்ன்றா விற்கிறதுங்கிறா அப்போ நிதானமாக ஆடி அசைந்து போய் தீர்த்தம் தான் எப்படி இருக்கும் இந்த மாதிரி அவன் வந்து ஆகாசத்தை நிற்கிறான்னு சொன்னா ஒரு முகூர்த்தத்துக்கு மேலே மீட்டிங் போட்டால் அது என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு பெருமாள் எதுக்கு போட்டேன்னா அது கூட வாடா நீ நீங்கள் என்ன பேசுறது அப்படின்ட்டு வாடா அப்படின்னு சொல்லிவிட்டா இவா சந்தேக கண்ணோட பார்த்துன்னு அவனை நெளிஞ்சிட்டு இருப்பா அவன் நல்லதுக்காக தான் அப்படி இருந்தால் கூட பெருமாள் என்ன பண்ணுற மன்னிப்பு கேட்குறேன் விபீஷணத்தில் மன்னிப்பு ஸ்பஷ்டமாக இருக்குது ராமாயணத்தில் உன்னை இவ்வளோ நாள் நிற்க வச்சது தப்பு அப்படின்னு பெருமாள் மன்னிப்பு கேட்குறான் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்குது அந்த சப்தமே அப்படின்னு சொல்கிற மாதிரி இவள் கேட்டது கொண்டுன்னு சொன்னால் கூட அனுமார நலிய விடலை ராவணங்கிட்ட நலிய விடலை அதனால் அப்படி ப பணிபாத பிரசன்னான அவள் பதம் இது மாதிரி விபீஷ்ண கூட அங்கங்கள் இருக்கிறதோட இந்த சப்தமும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்தா விபீஷண சரணாகதியில் மொத்தம் இல்லை அனைவருக்கும் அனைவராலும் அங்கே காட்ட முடியாது இவள் திருஜட சரணாகதி தான் பூர்த்தியாக காட்ட முடியும் இதுலேருந்தே தாயாருடைய பெருமை தெரிகிறது அதனால் அவர்கிட்ட காப்பாற்றினா அப்புறம் நாளைக்கு அவர் வந்து கொஞ்சம் பலத்தை காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி பெருமாள் போய் விஜயாபனம் பண்ண போகிறார் அப்புறம் விபீஷன் அங்கே ஏழில் போகிறார் அப்புறம் வந்து சீத்து பண்ண ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் வேகமாக ஓட்டினா முடிஞ்சிடும் கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சம்மதி பாதுகா சேவகே ஸ்ரீவன் கிடகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேவிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீவன் கிடகோப ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நம